நேரத்தில் உங்களுடன் நாங்கள் நல்லதை சொல்லுகிறேன் இங்கு நடந்ததை சொல்லுகிறேன் நல்லதை சொல்லுகிறேன் இங்கு நடந்ததை சொல்லுகிறேன் இதற்கென கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் இருப்பதுண்டோ தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது நேர்களை வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம் இன்றைய உதவுவோமா நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக உதவுவோமாவில் முற்றம் என்ற தலைப்பிலே இங்கே வருகின்றது அதாவது வளமையாக இந்த நிகழ்ச்சியினூடாக நம்மர்களுடைய புலம்பெயர்ந்த வாழ்விலே வதிவிட வேலைத்தள மற்றும் குடும்ப ரீதியான ஆன்மீக ரீதியான விடயங்களுக்கு வழிகாட்டு நிகழ்ச்சியாக வானிலைகளிலே இந்த நிகழ்ச்சி ஒழித்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இதிலே முற்றுமன்ற என்ற நிகழ்ச்சியினூடாக இன்று இங்கே வானிலைகளிலே காத்திருக்கின்றார் இந்தியாவிலிருந்து வே மதிமாறன் அவர்கள் அண்மை அண்மை நாட்களாக அது தொடர்பான விளம்பரம் ஒன்றையும் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருந்திருக்கும் இவர் இந்த நிகழ்ச்சியினூடாக கலந்து கொள்வதையிட்டு முதல்லே அவருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை குறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இவர் பெரியாரியல் என்ற அடிப்படையிலே சமூக பிரச்சினைகளை ஆய்வு செய்து வருபவர் என்று நான் அறிந்தவரையிலே மற்றவர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியானது காலம் காலமாக நீங்கள் பின்பற்றி வருகின்ற ஆன்மீக சமூக உறவுகள் பொருளாதார பின்புலம் போன்றவற்றை விரிவாக ஆராய்வது ஆராய்ந்து வரும் நிச்சயமாக மதிமாறன் அவர்கள் உங்களால் வைக்கப்படும் கேள்விகளுக்கும் அவர் பதில்களை தருவார் அந்த இந்த நிகழ்ச்சியானது ஒரு விமர்சக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நிச்சயமாக அமையும் இது நிச்சயமாக தனிப்பட்ட ரீதியில் பெரியாருடைய புகழ் பாடுகின்ற நிகழ்ச்சியாகவோ அல்லது சமூகத்தினுடைய சிலரை புண்படுத்துகின்ற நிகழ்ச்சியாகவோ நிச்சயமாக அமையாது என்பதை குறிக்கொள்ள விரும்புகின்றோம் இது ஒரு ஆய்வு நிகழ்ச்சியாகவே அமையும் என்பதை அறிய தந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நுழைய இருக்கின்றோம் இங்கே வானிலைகளிலே மதிமாறனவர்கள் காத்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா நீங்கள் நிச்சயமாக நிச்சயமாக இந்த நேரத்திலே உங்களை அதாவது நீங்கள் துயில் கொள்ளுகின்ற நேரம் இந்த சமுதாய பிரச்சனைகள் தொடர்பாக நீங்கள் எங்களுடைய மக்களோடு உரையாட வேண்டும் என்ற ஆர்வமும் உங்களுக்கு இருக்கிறது அதே போன்று இந்த நிகழ்ச்சியின் ஊடாக எங்கள் மக்களுக்கும் பல்வேறுபட்டவர்களுடைய கருத்துக்களை எடுத்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இந்த வானொலியை நாங்கள் நடத்தி வருகின்றோம் அவை அந்த வகையிலே இன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக முதலில் நேர்களை சந்திப்பதற்கு முன்பாக உங்களை சிறிது அறிமுகம் செய்து கொள்வீர்களா சரி நிச்சயமா நான் பேசுறது தெளிவாக ஆமாம் தெளிவாக கேட்கின்றது சரிங்க என்னை பற்றி சொல்லணும்னா என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் சொல்வதை விட நான் கொள்கை சார்ந்து அறியப்படுறதை தான் விரும்புகிறேன் நான் வந்து என்னோட பெயர் மதிமாறன் நான் எங்க பிறந்தேன் வளர்ந்தேன் என்ன படித்தேன் என்னோட பெற்றோர்கள் என்ன என்னோட பின்புலம் என்ன அப்படிங்கிறது வந்து பெருமளவில் கேட்பவர்களுக்கு அது பெரிய பயனும் கிடையாது அது அவசியம் கிடையாதுன்னு கதவை நான் இப்போ என்னை நான் எப்படி அறிமுகப்படுத்துகிற விரும் என்னை எப்படி மற்றவர்கள் அறியணும் நான் விரும்புகிறேன்னு சொன்னா நான் என் கொள்கை சார்ந்து மற்றவர்களை அறிய விரும்புகிறேன் என்னை அறிமுகப்படுத்திக்க விரும்புகிறேன் குறிப்பா பெரியார் தன்னை பற்றி சொல்லிப்பாரு தான் யார் அப்படின்னு சொல்லும்போது பெரியார் பேச்சாளர் எழுத்தாளராலாம் இருந்திருக்கிறாரு அப்போ ஒருத்தர் வந்து ஐயாட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க நீங்க பேச்சாளரா எழுத்தாளரா அவங்களை எப்படி சொல்றது அப்படின்னு அதுக்கு ஐயா சொன்னாரு நான் பேச்சாளரும் இல்லை எழுத்தாளரும் இல்லை நான் ஒரு கருத்தாளன் அப்படின்னு சொன்னாரு அதுக்காக என்னையும் நான் ஒரு கருத்தாளனாக மக்களுக்கு பயன்படுற கருத்தை சொல்லுகிறவனாக என்னை அடையாளப்படுத்திக்க விரும்புறேன் என்னோட அடையாளம் இவ்வளவுதான் இது வந்து என்னன்னா குறிப்பா சொல்லணும்னா பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த மூன்று தலைவர்கள் மீது எனக்கு அளவு கடந்த அவங்க அவங்க தத்துவங்கள் மீது அளவு கடந்த ஈடுபாடு உண்டு குறிப்பா மார்க்சியத்தை பின்பற்றி அல்லது தனக்கு தெரிந்தோ தெரியாமலோ மார்க்சியத்தை பின்பற்றி அதன் வழியாக இந்தியாவில் பெருமளவில் இயங்கியவர்களாக தலைவர்களாக இவங்க ரெண்டு பேரையும் நான் கருதுறேன் இவங்க ரெண்டு பேரையும் நான் அதிகம் விழுத்துவது காரணம் என்னன்னு சொன்னா அவங்க தன்னோட கொள்கைகளாலும் கருத்துக்களாலும் தான் அறியப்பட்டார்களே தவிர தன்னோட தனிப்பட்ட விஷயங்களுக்காக அவர்கள் வந்து அறியப்படலை அப்படிங்கிறது தான் அதனால என்னை நான் தனிப்பட்ட முறையில் அறிமுகப்படுத்திக்கிறத விடவும் கொள்கை சார்ந்து அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் நான் இதான் அதாவது தமிழர்கள் தொடர்பாக நீங்கள் எவ்வாறு உங்களுடைய பார்வை இருக்கிறது தமிழர் தமிழ் இனம் தொடர்பாக தமிழினம் தொடர்பாக பெரியாருக்கு என்ன பார்வை இருந்ததோ அந்த பார்வை தான் எனக்கு இருக்கு பெரியார் வந்து தமிழர்கள் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக பண்பாட்டு ரீதியா மிகவும் மிகவும் மோசமான முறையில் மிக அவமான முறையில் நடத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு வந்து இந்து மதம் மற்றும் பார்ப்பனியம் ஒரு மூல காரணமா இருந்திருக்குது பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவனாகவும் பிறப்பால் ஒருவன் தாழ்ந்தவனாகவும் சொல்லப்படுற மோசடி உலகத்தில் வேறு எந்த நாட்டிலுமே கிடையாது வேற எந்த நாட்டுல பாத்தீங்கன்னாலும் நிறத்தால் வேறுபாடு இருக்கும் கண் அதாவது ஒரு வேறுபாடுங்கிறது வந்து கண்ணால் பார்த்தால் தெரியக்கூட வேறுபாடு தான் எந்த எந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் ஒருத்தர் கருப்பா இருப்பார் ஒருத்தர் சிவப்பா இருப்பாரு இதுதான் பிரச்சனை உலகம் முழுக்க ஒரு பார்க்கும் போது வேறுபாடுகள் தெரியுது அந்த கண்ணால் தெரிகிற வேறுபாடுகளை வைத்து பிரித்து பார்ப்பதே மோசடியானதுன்னு உலகம் முழுக்க பெரிய எதிர்ப்புகள் கிளம்புற நேரங்கள்ல கண்ணால் பார்த்தால் தெரியாத ஒன்றை வந்து கற்பிதமாவே வந்து ஒருவனை தொடக்கூடாதுன்னு சொல்றது கண்ணால் பார்த்தால் தெரியாத விஷயத்தை வச்சுக்கிட்டே ஒருத்தனை உயர்ந்தவன் சொல்றது ஒருத்தனை தாழ்ந்தவன் சொல்ற மோசடி வந்து உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அதை எதிர்த்து மிக தீவிரமா போனவர் போராடினவர் தலைவர் பெரியார் சரி அதனால தமிழர்கள் வந்து இப்படி வந்து பண்பாட்டு ரீதியா மிகவும் மோசமான முறையில் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அவர்களுக்கு என்று சொந்த கலாச்சாரம் எதுவும் இல்லாம இந்தியா ஒண்ணு சொல்லணும்னா இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து சொந்தமான கலாச்சாரம் எதுவும் கிடையாது ஆச்சாரம் தான் இருக்கு ஒவ்வொரு தமிழன்னு சொல்றவனுக்கு பொது அடையாளங்கள் கிடையாது அது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழன்னு சொல்றவனுக்கு தமிழ் இந்த இந்த தமிழனுக்கு ஒட்டுமொத்த தமிழனுக்கும் இதுதான் பொது அடையாளம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு ஜாதி இருக்குது அந்த ஜாதி தான் அவனோட தனி அடையாளமா இருக்கு ஒவ்வொரு ஜாதிக்கும் இப்போ இறை வழிபாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடுன்னு ஒண்ணு இருக்குது அந்த குலதெய்வ வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதி அந்த ஜாதிக்கு ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை அவங்க மட்டும்தான் வணங்குறாங்க இந்த முறை இருக்குது இல்லையா தமிழர்கள் பொது அடையாளத்தில் வராமல் அவர்களை தடுப்பது இந்து கண்ணோட்டம் ஜாதிய கண்ணோட்டம்ங்கிறது ஐயாவோட ஐயாவோட முக்கியமான குற்றம் அதை எடுத்து அவர் தீவிரமா இயங்கினாரு அது வந்து மத விடுதலையிலிருந்து சாதி விடுதலையிலிருந்து வெளியில் வரும்போது தான் தமிழன்கிற அடையாளமும் அவனுக்கு வரும்னு சொல்லி தீவிரமா பேசினார் ஐயா குறிப்பாக அதாவது தமிழர்கள் வந்து கூடுதலாக போராட்ட குணமுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்களுடைய இலக்கியங்களிலும் சரி அவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்த நாடுகளில் கூட அது சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம் மொரிசியஸ் நாடாக இருக்கலாம் அங்கெல்லாம் பெண்களே போராட்டங்களிலே தமிழ் பெண்கள் போராட்டத்தை ஆரம்பித்து வைத்திருவர்களாக இருக்கிறார்கள் மொரிசியஸில் கூட காலனித்துவ ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு பெண் தமிழ் பெண் முதலிலே பலியாக களப்பலியாகி இருக்கின்றார் அப்படியான வரலாறு கொண்டவர்கள் தமிழர்களாக இருக்கின்ற போது தமிழகத்திலே வாழுகின்ற தமிழர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தக்கூடாத நடத்த முடியாத அளவுக்கு பலமில்லாமல் இருக்கின்றார்களா இது இன்னொரு இதுல இந்த இந்த வரலாற்றில் வந்து நீங்க சொன்ன வரலாற்றுல வந்து நான் நீங்க சொன்னதை நான் முழுக்க ஒத்துக்கிறேன் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கலாம் தமிழகத்தில் இருந்த முன்னிய வரலாறுகளை எடுக்கின்ற போது தமிழர்களே தங்களுக்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அது வந்து நீங்க சொல்ற உதாரணங்கள் ரொம்ப அரிதா தான் இருக்குது பெருவாரியான மக்கள் மனோபாவம் என்பது போராட்டங்களை எதிர்த்து தமிழர் வரலாறு என்பது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை வந்து பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறாங்க வெள்ளக்காரர்கள் மட்டும் இல்ல அதுக்கு முன்ன முகலாய முகலாயர் ஆண்டாங்க பல்லவர்கள் வந்து ஆண்டிருக்கிறாங்க சாளுக்கியர்கள் ஆண்டிருக்கிறாங்க இப்படி பல்வேறு பேரரசுகள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது இன்னார் தான் இல்ல எந்த பேரரசையும் அதாவது பிறமொழி பேசுகிற மன்னர்களை பிறமொழி பேசுகிற கலாச்சாரத்தை வந்து எதிர்த்து தமிழ் மரபு பெருமளவில் போராடினதா எனக்கு தெரியல எல்லாற்றையும் முற்றுக்கொண்டது எல்லாற்றையும் அவர்களோட சேர்ந்து வாழ்வதாகவே இருந்திருக்குது பல்லவர்கள் இருந்தபோது பல்லவர்கள் தமிழ் மன்னர் இங்கே அவங்க பெரும் பகுதியை அவங்க ஆண்டிருக்கிறாங்க இங்க இருக்கிற கோயில்கள் பெரும்பான்மையான கோயில்கள் பல்லவர் கட்டின கோயில்களா இருக்குது அது மாதிரி வந்து திருமலை நாயக்கர் இங்க வந்து ஆண்டு இருக்கிறாரு அவர் மதுரை வரைக்கும் பெரிய பகுதியை ஆண்டு இருக்கிறாரு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெருவாரியான மக்களோட உணர்வுங்கிறது ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக இயங்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அவங்க இல்லை ஏன் இல்லைன்னு பாத்தீங்கன்னா வந்த மன்னர்கள் எல்லாம் எப்படி வந்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க பண்பாட்டு ரீதியாகவும் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க எப்படின்னு சொன்னா தமிழர்களுக்கு எதிரான பண்பாட்டோடு ஆன்மீக ரீதியாக குறிப்பா மத ரீதியாக பார்ப்பனியம் ரீதியாக அவங்க வந்து உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க நிறைய கோயில்கள் கட்டுவது கோயில்களை மையமிட்டு பல விஷயங்களை பிரச்சாரம் செய்வது பாத்தீங்கன்னா எல்லா மன்னர்களும் இந்தியா மீது படையெடுத்து வந்த அதாவது தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்த வடநாட்டு மன்னர்கள் எல்லாமே இங்க வந்து மிகப்பெரிய கோயில்களை கட்டியிருக்கிறாங்க இது அந்த மன்னர்களோட பக்தியை காட்டுவதா மட்டும் நான் குறிப்பிக்கல அவரோட ஆதிக்கத்தை மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதற்காக தான் இதை செஞ்சிருக்கிறாங்க ஒண்ணு எந்த மண்டலம் நீங்க பல்லவரோட சிற்பக்கலைன்னு சொல்ற அந்த விஷயங்கள் பெரும்பான்மை பாத்தீங்கன்னா அது கோயில்களா இருக்குது அவர் அதுக்கு முன்ன அதுக்கு பிற்பாடு வந்த நாயக்கர்களோட அதாவது திருமலை நாயக்கர் மாதிரி பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிறது இன்னைக்கும் அவர்கள் வச்சுட்டு போனது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அடையாளமா இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்பாட்டு ரீதியாக வந்ததுனால இதை தமிழர்கள் எதிர்கொள்ளவே இல்லை இதை வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா எதிர்கொள்ளலை அப்படிங்கிறது கூட பரவாயில்ல அதை ஒத்துக்கொண்டார்கள் என்பதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்குது அப்படியான பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்காக தமிழர்கள் ஏன் கிளந்தளவில்லை அதுதான் இந்த இந்த இந்த பண்பாட்டு ரீதியான விஷயம்ங்கிறது இது நேற்று அது இல்லது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால வந்ததுன்னு கிடையாது இது இது பல ஆயிரம் ஆண்டுகளாக ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இது இந்திய மண்ணில் அதிக முடிவு இருக்கிறது குறிப்பா தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாகவே இது இருந்திருக்குது அதை எதிர்த்து போராடணுங்கிறதுக்கு வந்து சித்தர் இருந்து அதை எடுத்து பேசியிருக்கிறாங்க இயங்கி இருக்கிறாங்கன்னாலும் கூட இதை வந்து ரொம்ப கிளியர் கட்டா நேர் எதிராக கோடு கிழிச்சு பேசுனது வந்து பெரியார் தான் பேசினாரு அவரு தான் வந்து இந்து மதம் வேறு சாதி வேறு இந்து மதம் வேறு பார்ப்பனியம் வேறுனு ஒரு பிரிச்சு பார்த்ததில்ல ரெண்டும் ரெட்டைக்குழல் துப்பாக்கி தான் அப்படிங்கிறத அவரு தான் முதல்ல உணர்த்தினார் இந்து மதம் என்பதே பார்ப்பனிய மதம் அப்படின்னு ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குங்க அதுல எந்த ஒரு விஷயத்திலையும் யார் அதிக லாபம் அடைகிறார்களோ அவர்கள் தான் அதை உருவாக்குனவர்களா இருப்பாங்க எந்த விஷயத்திலுமே நீங்க சிம்பிளா யோசிச்சீங்கன்னா கூட யார் மோசமான விஷயமோ நல்ல விஷயமோ எதுவாக இருந்தாலும் அதில் பெரும் பயனடையவர்கள் யாரோ அவர்கள் தான் அதோட ஸ்தாபர்களா இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்து மதத்தின் பெரும் லாபமும் இந்து மதத்தின் மூதாக பெரிய சமூக மரியாதையும் இந்து மதத்தின் மூதாக பொருளாதார லாபமும் அடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தான் அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ பெரியார் என்ன பண்ணாருன்னா பார்ப்பனியம் லாபம் அடைவதற்காகவும் பார்ப்பனர்கள் லாபம் அடைவதற்காகவும் தான் இந்து மதம் துவக்கப்பட்டிருக்கு இந்து மதம் உருவாக்கப்பட்டிருக்கு அல்லது வேத மதம் உருவாக்கப்பட்டிருக்கு அதனால அவங்க தன்னோட சொந்த லாபங்களுக்காக மற்றவர்களை வந்து படிக்கக்கூடாதுன்னு சொன்னது மற்ற மக்களுக்கு கல்வி கொடுக்காம சொன்னது மக்க மற்ற மக்களை தொடக்கூடாதுன்னு சொன்னது தன்னை உயர்ந்தவன் சொன்னது இதெல்லாம் வந்து இந்து மதத்தின் பேரால தான் அவங்க செஞ்சாங்க அப்போ நீங்க இந்து மதத்தை மட்டும் தனியா விமர்சிப்பதோ அல்லது பார்ப்பனர்களை அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா இந்து மதத்தை விமர்சனம் பண்ணிட்டு பார்ப்பனர்களை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றதோ முடியாது ரெண்டும் ஒரே பின்னி பிணைந்த விஷயம் ரெண்டோ ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்குது அப்படிங்கறதுனால தான் பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்தாரு இதுல இன்னொரு விஷயம் சொல்லணுங்க ஐயா வந்து திட்டமிட்டு பார்ப்பனர்களை கண்டிப்பா எதிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஐயாவுக்கோ அல்லது அம்பேத்கருக்கோ ரெண்டு பேருக்குமே வந்து இயல்புல பார்ப்ப பார்ப்பனர்னா அவங்களை எதிர்க்கணும் அவங்கள திட்டணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாம அவங்களுக்கு கிடையாதுங்க சமூகத்தில் யார் என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க செயல்பட்டாங்க ஏன்னா ஜாதி ரீதியாக இனர் ரீதியாக பார்ப்பனர்கள் மேலாவும் அதற்கு கீழே மற்ற ஜாதிகளும் இருக்கிறதா அவங்க உணர்ந்தாங்க நடைமுறையில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதை எதிர்த்து அவங்க இயங்கினாங்க இப்போ சிஸ்டம் இப்படி இருந்துன்னு வச்சுங்க பார்ப்பனர்கள் வந்து தீண்டாமைக்கு உள்ளாகி மற்றவர்கள்லாம் அவருக்கு மேல டாமினேட் பண்ணியிருந்தாங்கன்னா பெரியாரும் அம்பேத்கரும் நிச்சயமா பார்ப்பனர்களுக்கு ஆதரவு தான் இருந்திருப்பாங்க இதை புரிஞ்சுக்கணும் பார்ப்பனர்கள் இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பனர்கள் மேல் கோபம்லாம் கிடையாது பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் என்ன காரணம்னு சொன்னா அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் பாதிக்கப்படுறவங்க மிக மோசமான நிலையில இருக்கிறாங்கங்கிறதுனால தான் அவங்க பேசினாங்க ஒருவேளை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால பார்ப்பனர்கள் ரொம்ப கீழான நிலைக்கு தள்ளப்பட்டு அதற்கு மேல் பிற ஜாதிகாரர்கள் இருந்திருந்தாங்கன்னா பெரியாரும் அம்பேத்கரும் நிச்சயமா பார்ப்பனர்களுக்கு ஆதரவா பேசியிருப்பாங்க இதுதான் சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறதுனால அவங்க வெற்றி பெற்றாங்க அல்லது அவங்க கொள்கையில் பேசின கொள்கையில் ஓரளவுக்கு நடைமுறையில் கொண்டு வந்து மக்களை புரிய வைக்க முடியுது அவங்களால அப்ப பார்ப்பனர்களோ மதவாதிகளோ பெரியாரையும் அம்பேத்கரையும் முற்றிலுமாக புறக்கணிப்பவர்களோ இந்த கண்ணோட்டத்தில் அவர்களை பார்த்தால் அவர்களும் பெரியாரோடு இணைந்து கொள்வார்கள் அதாவது பெரியாருக்கு முன்பு இந்த விடயங்கள் தொடர்பாக ஒருவரும் பேசவில்லையா அதுக்கு முன்பாக வள்ளலார் போன்றவர்கள் அவர்கள் இந்த இதை எடுக்க கையில் எடுக்கவில்லையா பேசி இருக்கிறாங்க அதை முதல்ல சொன்ன மாதிரி யாருமே கிளியர் கட்டா அதுல இல்லைன்னு ஏதோ ஒரு வகையில் சமய ரீதியாக அல்லது கடவுள் ரீதியாக ஒரு கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருந்திருக்குது இப்போ வந்து வள்ளல் இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு கேட்டுங்க தேவாரம் திருவாசகம் பத்தி ரொம்ப தமிழர்களோட இலக்கியம்னு ரொம்ப கொண்டாடப்படுறது அதை தான் சொல்றாங்க ஆனா இந்த தேவாரம் திருவாசகத்துக்கு தமிழ தமிழக கோயில்களில் அல்லது இந்து கோயில்களில் என்ன மரியாதை இருக்குது தேவாரம் திருவாசகம் சிவனை போற்றி பா பாடல்கள் எந்த கோயில்லையாவது சிவன் கோயிலுக்குள்ளார அபிஷேகம் பண்ணும் போதோ அர்ச்சனை பண்ணும் போதோ தேவாரம் திருவாசகம் பாட முடியுதா நான் என்ன சொல்றேன்னா உள்ள கோயில் உள்ள போய் கர்ப்பகிரகத்து உள்ள போய் பெரியார் வாழ்க அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கரே போற்றி பெரியாரே போற்றின்னு அர்ச்சனை பண்ண சொல்லல சிவனே போற்றி சிவன் வாழ்க அப்படின்னு புகழ் பரப்புற தேவாரம் திருவாசகத்துக்கே கர்ப்பகிரகத்துக்குள்ள அனுமதி இல்லை அது நாத்திக கருத்து அல்ல அது பின்பற்றவங்க எல்லாருமே ஒத்துருப்பாங்க எந்த கோயில்கள்லயும் தேவார திருவாசத்துக்கு அனுமதி இல்லை அது ஏன் இல்லை இதுதான் பெரியாரோட கேள்வியா இருந்தது இப்போ நம்ம ராமலிங்க சுவாமிகள் ஆகட்டும் அப்புறம் வந்து சித்தர்கள் ஆகட்டும் இவங்க எல்லாரும் பார்ப்பனத்தை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பிச்சாலும் அவங்களால வந்து தீவிரமா பெருமளவில் வெற்றி புரியாம போனதுக்கு என்ன காரணம்னா இந்த பார்ப்பனியத்தின் தந்திரத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல இதே சிதம்பரம் கோயில்ல இப்போ சமீப காலத்துல போனாண்டு நீங்க கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க சிதம்பரம் கோயில்ல தேவாரம் திருவாசகம் பாட சென்ற ஆறுமுகசாமி என்கிற ஒரு பெரியவரை அங்க இருக்கிற பார்ப்பனர்கள் அடித்து வீதியில் வீசினாங்க பின்னர் நீதிமன்றம் வரை அந்த பிரச்சனை சென்று இங்க மக்கள் கலை இலக்கிய அமைப்பு அப்புறம் மற்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அதை அவங்க பண்ணி கோயில்ல போய் அவங்கள்ட்ட அடி வாங்கி இதை வந்து அவங்க உள்ள போய் அடி வாங்கி கோயிலுக்குள்ள போய் அவங்க நாத்திகத்தை பரப்பல பெரியார் கொள்கையை சொல்லல கடவுளை பாராட்ட பாடுவதற்காக ஒரு மத மத விஷயத்துக்காக தான் அவங்க போராடி உள்ள போயிருக்கிறாங்க அதை எதிர்த்தவர்கள் யாரும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் அல்ல நாத்திகர்கள் அல்ல பத்மபுரத்தில் கடவுளோடு சமமாக இருக்கிற பார்ப்பனர்கள் தான் எதிர்த்திருக்கிறாங்க இப்ப இந்த சிஸ்டம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படிதான் இப்பவும் இருக்குது இப்ப இதை வந்து குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் பெரியார் அவர்களும் ஒரு இடத்துல குறிப்பிடுகின்றார் தானே நான் ஹிந்தியை எதிர்ப்பது தமிழை வளர்ப்பதற்காக இல்ல ஆங்கிலத்தை வளர்ப்பதற்காக என்று தானே குறிப்பிடுகின்றார் அவர் ஆமா நிச்சயமா அதுலயும் அதுலயும் இந்த அரசியல் தான் இருக்குது ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் பெரியார்கிட்ட பெரியார் கடவுள் மறுப்பாகட்டும் அல்லது தமிழ் மீது தமிழுக்காக அல்லது இந்தியை எதிர்த்து தமிழுக்காக இயங்கியதாகட்டும் இது எல்லாமே எதற்காகன்னு பாத்தீங்கன்னா அதன் உள்ளிடா இந்த பார்ப்பன எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு அல்லது ஆரிய எதிர்ப்புங்கிற கண்ணோட்டம் இருக்கும் அதுல ஏன்னா இந்திய இப்போ தமிழை அவர் வந்து இந்திய எதிர்ப்பு தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆமா அந்த காட்டுமிராண்டி மொழின்னு ஏன் சொன்னாருன்னு சொன்னா தமிழனோட அறிவு வளர்ச்சிக்கு விஞ்ஞான வளர்ச்சிக்கு இந்த நூல்கள் பயன்படல இது ரொம்பவும் காட்டுமராண்டித்தனமான காலத்து கருத்துக்களையே திரும்ப திரும்ப சொல்லுது மந்திர மாயங்கள் சொல்லுது கடவுளை நம்புறதுக்கான கற்பிதங்களை வந்து பொய்யா இட்டுக்கட்டி சொல்லுது பெரும்பான்மையான இலக்கியங்கள் இப்படிதான் இருக்குது அப்படிங்கிறது தான் பெரியாரோட குற்றச்சாட்டு அப்ப பெரியார்கிட்ட போய் நிறைய பேர் ஐயா தமிழை வந்து காட்டுமிராட்டின் மொழின்னு சொல்லிட்டீங்களே அது கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னால இருந்தே மூத்த மொழி அது அதை போய் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டப்போ ஐயா சொல்லியிருக்கிறாரு நானும் அதே காரணத்துக்கு தான் அதை காட்டுமராண்டி மொழின்னு சொல்றேன் அப்படின்னாரு ரொம்ப அது இப்போதைக்கு பொருத்தமா இருக்கணும் அதுல என்ன விஞ்ஞான கருத்துக்கள் இருக்குது அப்ப நீங்க விஞ்ஞான கருத்துக்களை படிக்கணும்னு சொன்னா ஆங்கிலத்துல தான் இருக்குது தமிழ்ல யாருமே அதை கொண்டு வர மாட்டான் நீங்க தமிழ்ல பெரும்பான்மையான விஞ்ஞான கருத்துக்களை கொண்டு வந்திருந்து விஞ்ஞான அப்படின்னு ஒரு முரண்பாடு வருகிறதல்ல அந்த அந்த கருத்தோடு வந்து முரண்பாடு வருகிறதல்ல இப்பொழுது ஜப்பானியர்களை எடுத்துக்கொண்டா சீனர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்களுடைய மொழியில் தானே சகலவற்றையும் அறிகிறார்கள் படிக்கின்றார்கள் ஆமா ஆமா அப்ப அதே போல் தமிழிலும் அதே மாதிரி முயற்சி செய்யலாம் தானே முயற்சி செய்யல அப்படிங்கிறதுக்கு தடையா இருப்பது வந்து இந்த சமயம் அப்படிங்கிறது பெரியாரோட குற்றச்சாட்டு ஜப்பானியரோட சமயம் வந்து அவர்கள் மொழியை இழிவுபடுத்தல ஜப்பானியரோட சமயம் வந்து ஜப்பானிய மொழி இழிவானது சூத்திரத்தன்மை நிறைந்ததுன்னு சொல்லல அதனால அவர்கள் புதிய கண்டுபிடிப்புகள் போடுறதுக்கு அந்த மொழி பயன்பட்டது அல்லது வந்து ஆன்மீகத்திலிருந்து வெளியே இருக்குது அந்த மொழி அதனால அவங்க புதிய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி பயன்பட்டது ஆனா தமிழ் மொழி அப்படி இல்லை அவங்க ஆன்மீகத்துக்குள்ளார மதத்துக்குள்ளார தமிழ் வச்சிருந்திருக்கிறாங்க அதனால்தான் தான் பெரியார் மதத்திலிருந்து தமிழை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அதை காட்டுமுராண்டி மொழின்னு சொன்னாரு ஒரு மொழியின் அதாவது இதுல குறிப்பிடுவதை மன்னிக்க வேண்டும் அதாவது ஒரு மொழியினுடைய ஒரு மொழியை இழக்கின்ற போது தமிழர்கள் என்ற அந்த அடையாளத்தையும் அவர்கள் இழந்து விடுவார்கள் தானே அதாவது மொழியை பழிக்கின்ற போது அல்லது மொழியை மொழியை பெரியார் மொழியை இழக்கவே சொல்லல அவரு இப்ப மொழியை அவர் இழக்கவே சொல்லல இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் போய் எல்லா துறைகளிலும் வேலை பார்க்கறாங்கன்னு சொன்னா அவங்க தமிழால் மட்டும் வேலை பார்க்கல ஆங்கிலம் தெரிஞ்சதுனால தமிழ் உணர்வுங்கிறது வேறு தமிழ் உணர்வு என்பது அது வந்து அறிவுக்கும் பொருந்துவதாக இருக்கணும் வெறுமனே உணர்வு வந்து இப்போ இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா அப்படியான தமிழ் மொழி அறிவு ரீதியான மொழி அல்ல என்று சொல்லுகிறீர்களா அதாவது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எந்த மொழியும் அறிவு ரீதியான மொழி அறிவற்ற மொழியும் கிடையாது இப்போ சிராக்ஸ் மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்கீங்க சிராக்ஸ் மிஷின்ல வந்து இங்கிலீஷ்ல கொடுத்தாதான் சிராக்ஸ் எடுக்கும்னு சொல்ல முடியாது அது எந்த மொழியில கொடுத்தாலும் சிராக்ஸ் எடுக்கும் அதாவது எந்த மொழிக்கும் எந்த மொழிக்கும் அறிவியல் ரீதியாக மாறுவதற்கான தன்மை எல்லா மொழிகளுக்கும் இருக்குது ஆனா தமிழில் அதற்கான முயற்சி சுத்தமா இல்லைங்கிறது தமிழர்களின் குறைபாடாக இருந்திருக்குது அதுக்கு காரணம் மதமும் இந்த பிற்போக்கு சக்திகளும் அதை வந்து பெருமளவில் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க தமிழ் ஸ்காலர்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய புராண மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க கம்பராமாயணத்தை பத்தி பேசுவாங்க பழைய பக்தி இலக்கியங்கள் பத்தி பேசுவாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பேசுறாங்களே தவிர இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு போகணுங்கிற ஆர்வம் தமிழ் அறிஞர்கள் மத்தியில இல்ல விதிவிலக்கா பெரியார் காட்டுமரம் அதற்குள்ள இதை சொல்லுங்கள் அதுக்கு அந்த ஆர்வம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் என்று நீங்க கருதுகிறீர்கள் அதுதான் அது ஆர்வம் இல்லாம போனதுக்கு என்னன்னு சொன்னா எதையும் பக்தி ரீதியா பாக்குற மனோபாவம் தமிழர்கள்ட்ட அதிகமா இருக்குது சில வேளை அரசியல் அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற தமிழர்களிடம் அரசியல் அதிகாரம் இருந்தால் தான் அதை சாதிக்க முடியும் என்று சொல்லலாதா ஆமா தமிழர்கள்ட்ட அரசியல் அதிகாரம் இருக்கணும் கண்டிப்பா அந்த அரசியல் அதிகாரம் எப்படி வரும் அப்படின்னு இருக்குல்ல அரசியல் அதிகாரம் வேணும்னு சொன்னா அதுக்கு அரசியல் அதிகாரத்துக்கான முயற்சிகளை வந்து இந்த மத ரீதியாக மொழி ரீதியான விஷயங்களை எடுத்துன்னு பேசும்போது தான் அந்த அரசியல் அதிகாரம் பெரும்பாலும் வரும் நீங்க ஏதோ ஒரு மொழி தன்னை ஆதிக்கம் செலுத்துது ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஆதிக்கம் செலுத்துதுன்னு சொல்லும்போது இதை நம்ம ப்ரொமோட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே இப்ப புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில குறிப்பா ஈழத்தமிழர்கள் மத்தியில சிங்கள மொழியோட ஆதிக்கம் தமிழர்கள் மீது தமிழ் மொழி மீது இருக்குமானா அதை எதிர்த்து அவங்க இயங்குறாங்க அதனாலதான் அவர்களால் வந்து அந்த மொழியில் வந்து புதிய கண்டுபிடிப்புகளை பண்ண முடியுது புதிய விஷயங்களை எங்க போனாலும் செய்ய முடியுதுங்கிறது காரணம்னா அவங்க மொழி ரீதியா வந்து சிங்கள மொழியை சிங்கள விஷயங்களை தன்னோட ஆதிக்கத்தை எடுத்து பேசுறாங்க எடுத்து இயங்குறாங்க அது பக்தி அவங்களை அறியாமலே வந்து அது பக்தியா இல்லாமல் பகுத்தறிவு சார்ந்து இருக்குது அவங்களோட எழுச்சி இயல்பாக அது அதாவது அவங்களோட திட்டம் அது இல்லாம இருக்கலாம் அவங்களோட எழுச்சிங்கிறது சிங்கள ஆதிக்கத்துக்கு எதிராக சிங்கள மொழிக்கு எதிராக தமிழை நிறுவுவது என்பது ஆன்மீக ரீதியாக நிறுவாமல் அது விஞ்ஞான ரீதியாக நிறுவ முயற்சிக்கிறாங்க தமிழர்கள் அதனாலதான் அதுல அவங்க வந்து புதிய இது இதுதான் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் இல்லாத முயற்சிகளை எல்லாம் ஈழத்தமிழர்கள் முயற்சிப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அவங்க மொழியை அறிவியல் ரீதியாக அணுக ஆரம்பிக்கிறாங்க இந்த முறை வந்து கைகூடும் அதை தான் பெரியார் சொன்னார் மதத்துக்குள்ளாரி போட்டு வளர்ப்பாத அதுல இருந்து மொழியை கொண்டு வாழ்னாரு அதனாலதான் முதல் எழுத்து சீர்திருத்தத்தை ஐந்தாம் வகுப்பு கூட படிக்காத பெரியார் தான் கொண்டாந்தார் முதல்ல அந்த கை நை அப்படின்னு எழுதுறது முறையே இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒண்ணு மேல ஒண்ணு ஏறின மாதிரி இருக்கு ஏறி சுழிச்சா மாதிரி சுழிச்சா மாதிரி இருக்கும் நைன்னா அப்படின்னு இருக்கும் அது பாத்துருப்பீங்க அது நை அப்படிங்கிறத ஆமா பெரியார் வந்து அதை வந்து நைங்கிறத பக்கத்துல போட்டு எழுதினார் அது ஏன்னா அது புதிய கண்டுபிடிப்பு ஒண்ணு கிடையாது ஏற்கனவே தமிழ்ல இருக்குது அது இப்ப சைன்னு ஒருத்தர் எழுத சொன்னா எப்படி எழுதுவாங்க கையின் ஒருத்தர் எழுத சொன்னா எப்படி எழுதுவாங்க ஏன் அப்ப நை அதே மாதிரி எழுதக்கூடாது அப்படிங்கிறது ஐயோட கேள்வி இதுதான் விஞ்ஞான முறையோட இயல்பான முறையோட சிந்திக்கிறது நீங்க புதுசா குழந்தை கல்வி கற்றுக்கும் போது சை கை எழுத கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நை சை கை எழுத கத்து கொடுத்துட்டு நை எழுதுன்னா நை சை கை மாதிரி தான் அது எழுதும் குழந்தைய அதுதான் விஞ்ஞானம் மெத்தடு ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க நை மட்டும் ஒண்ணு மேல் ஒண்ணு சுழிச்சா மாதிரி போட்டுருக்காங்க இது ஏன் இது மாதிரியான விஷயங்களை பெரியார் தான் முதல் முதல்ல அது மாற்றுறாரு இன்னைக்கு அந்த வடிவம் வந்து தட்டச்சு செய்வதற்கு அல்லது வந்து பத்திரிகைகள்ல வந்து கட்டுரைகள் எழுதுவதற்கு பல விஷயங்களுக்கு அதுதான் உபயோகமா இருக்குது அப்ப இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து மொழியை வளப்படுத்தும் ஒண்ணு இன்னொன்னு தமிழன் வேறு தமிழ் மொழி வேறு அல்ல இன்னொன்று ஆன்மீகவாதிகளுக்கும் பெரியாருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா ஆன்மீகவாதியை வெறும் மொழியை மட்டும் பேசினாங்க தமிழர்கள் குறித்து பேசல பெரியார் என்னன்னா தமிழை விடவும் தமிழன் தான் முக்கியம்னு பேசினார் அதனால தமிழன் முன்னேறினால்தான் தமிழ் முன்னேறும் அப்படிங்கிறது தான் பெரியாரோட இலக்கு அப்ப தமிழன் முன்னேறுவதற்கு வந்து தமிழ் மட்டும் படித்தால் போதாது ஆங்கிலம் படிக்கணும்னு அவர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இந்தியை அதாவது ஆங்கிலத்துக்கு எதிராக வந்து ஆங்கிலத்தை எதுக்கு எதிராக அவர் சொல்றாருன்னா தமிழுக்கு எதிராக சொல்லல ஆங்கிலத்தை சமஸ்கிருதத்துக்கு எதிராக இந்திக்கு எதிராக தான் ஐயா நிப்பாட்டுறாரு ஏன்னா அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து இந்திய இந்திய ஆதிக்கம் அல்லது சமஸ்கிருதம் மேன்மைன்றது போது அப்ப அதை எதிர்த்து ஐயா தீவிரமா பேசும்போது இந்த இந்திக்கு எதிராக ஆங்கிலத்தை நிறுத்தி பேசினார் அப்ப தமிழுக்கு எதிராக ஆங்கிலத்தை அவர் நிறுத்தல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது பொய்யான பிரச்சாரமா இருக்குது ஐயா மட்டும் இல்ல திராவிட இயக்கம் முழுக்குமே தமிழுக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக ஆங்கிலத்தை அவங்க ஒரு நாளும் சொல்லல இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா தனித்தமிழ் பெயர்கள் ரொம்ப தமிழ்ல மத சார்பற்ற தமிழன் என்பதற்கு அவன் பேர் தானே கிடையாது பெரும்பான்மையான தமிழர்கள் தன்னோட பேரை தமிழ்லயே வைக்கிறது இல்லை ஆனா திராவிட இயக்க பாரம்பரியத்துல வந்து அவங்கதான் தான் தமிழ் பெயர்களை தன்னோட மகன்களுக்கு பெரும்பாலும் சுட்டினாங்க தனித்தமிழ் பெயர்களை பேர் கேட்டவொன்னு தமிழ்னு தெரியணும்னு பெரும்பாலும் பேரை கேட்டா மதம் தான் தெரியுது நம்மளுக்கு ஒரு பேரை கேட்டவொன்னா அவன் இந்து அல்லது கிறிஸ்துவன் அல்லது முஸ்லீம் அப்படிதான் அடையாளப்படுத்துவதை தவிர தமிழன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது வந்து கிடையவே கிடையாது தமிழன் என்கிற அடையாளத்தை கொடுத்ததே மொழி ரீதியா வந்து பெரியார் தான் சொல்லுங்க ஹலோ ஐயா இதுல இல்லை உங்களுடைய உங்களுடைய விவாதம் சரி ஆனால் என்னை பொறுத்தவரையில் பெரியார் வந்து தமிழுக்கு எதிரானவர் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அவர் வந்து இந்த பின்தங்கிய மக்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாத அதாவது தமிழை மட்டும் படித்துக்கொண்டு ஆங்கிலத்தை கற்காமல் பின்தள்ளி போகின்றார்கள் என்பதனால் பார்ப்பனர்கள் மட்டும் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளாக இந்தியா பூராவும் வேலை செய்ய போய்விடுகின்றார்கள் அவர்கள் சம்பாதிக்கின்றார்கள் இந்த தமிழன் மட்டும் தமிழை மட்டும் படித்துக்கொண்டு பின்தள்ளி போகின்றான் என்பதற்காகத்தான் பெரியார் தமிழ் ஆங்கிலத்தை படி என்று சொன்னாரே தவிர அவர் தமிழுக்கு விரோதியாக இல்லை என்பது என்னுடைய அறிவு கட்டியவர் ரொம்ப சரியா சொன்னீங்க சரியா சொல்லிட்டீங்க நீங்க சொன்னதுதான் அது நான் இவ்வளவு நேரம் விளக்குனதை விடவும் நீங்க வந்து அதை வரையறுத்து நான் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும் அது வந்து ஏன் சொன்னாருங்கிறது புரிஞ்சுக்கணும் வரைய அவ்வளவு நீட்டி முழங்கினேன் நான் நீங்க அதை சுருக்கி நான் பேசுறத ஒரு தொகுத்து கரெக்டா சொல்லிட்டீங்க சரியா சொல்லிட்டீங்க இதுதான் ஐயா அவர் எந்த இன்னொரு விஷயம் தெரிஞ்சீங்க பெரியாரியல் அல்லது பெரியார் அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நீங்க ரொம்ப மண்டை போட்டு பெரியாரியல்னா அது என்ன ஒரு பெரிய பயங்கரமான விஷயமா அப்படின்னு நினைச்சுக்க பெரியார் அவரை போலவே அவரோட தத்துவம் ரொம்ப எளிமையானது எளிமையானது உறுதியானது அது என்னன்னா பெரியாரியம் அப்படிங்கிறது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து விதமான ஆதிக்கங்களுக்கும் எதிரானது பெரியாருக்கு இன்னும் சொல்ல போனா தனிப்பட்ட முறையில் பெரியாருக்கு எந்த பற்றுமே கிடையாது அவருக்கு மொழி பற்று கிடையாது மதப்பற்று கிடையாது சாதி பற்று கிடையாது இனப்பற்று கிடையாது நாட்டுப்பற்று கூட கிடையாது இன்னும் சொல்ல போனா அவருக்கு தன்னோட சுய மதிப்பு கூட அவர் கிடையாது தன்னை பற்றியான மதிப்பீடு கூட அவர் கிடையாது அவர் வந்து சமூக ரீதியாக யார் யாரை ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்களை எல்லாம் அவர் எதிர்த்து பேசியிருக்கிறார் அதுக்கு வந்து அதுதான் அவரோட பெரியார் இயல்ங்கிறதுனா யாரையும் யாரையும் மட்டமானவர்களாக நிறுத்தக்கூடாது ஒரு மொழி இன்னொரு மொழி மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது ஒரு இனம் இன்னொரு இனத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படி செலுத்துகிற இனம் எதுவாக இருந்தாலும் அது கண்டிக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் பெரியார் அப்ப சமூகத்தில் என்ன நடக்குதுன்னா யதார்த்தத்தில் எப்படி இருக்குதுன்னா இப்ப வந்து உயர் ஜாதிக்காரர்களாக சொல்லப்படுபவர்கள் வந்து மற்ற ஜாதிக்காரர்களை மட்டமாவே நினைக்கிற மனோபாவம் இன்னும் இருக்குது அதை எடுத்து பெரியார் எங்கினார் அவ்வளவுதான் பெரியாரியல் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெரியார ரொம்ப இயல்பா புரிஞ்சுக்க முடியும் எந்த விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் எந்த விதமான ஆதிக்கத்துக்கும் வேறானவர் பெரியார் அவ்வளவுதான் அப்ப நீங்க இந்த கண்ணோட்டத்துல பெரியார புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சில இடங்கள்ல மொழியை காட்டு முராண்டி மொழின்னு சொல்றாரு சில இடங்கள்ல தமிழுக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்துறாரு இது எல்லாம் எப்படி நீங்க ரெண்டு முரண்பாடா இருக்கு இந்த அப்புறம் வந்து சாதி கூடாதுன்னு சொல்றாரு சாதி ரீதியா இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றாரு இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த கண்ணோட்டத்துல பாத்துட்டீங்கன்னா பெரியார் ரொம்ப நியாயமா தெரிவார் உங்களுக்கு உண்மைதான் அதிலும் நாங்கள் சிறுவயதிலிருந்தே பெரியாரை பற்றி அறிய முற்பட்டதனால் எனக்கு பெரியாரை பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அதிலும் அவருடைய கொள்கைகளை சினிமாவிலே எம் ஆர் ராதா அவர்கள் வலு திட்ட தெளிவாக எடுத்து கூறுவார் அவருடைய கூற்றிலே வந்து அதான் சொன்னார் நாங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லையே கடவுள் என்பவன் ஒருவன் இருப்பானே ஆனால் என்றுதான் எம் ஆர் ராதா ஸ்பீச்சில் நிறைய அவருடைய விளக்கங்கள் இருக்குது பெரியார் பற்றிய எம்ஆர் ராதாவோட நாடகம் அதாவது எம்ஆர் ராதா அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு கலைஞன் அவர் கலைஞர் ஒரு நடிகர் அப்படி என்பதை விடவும் அவர் பெரியார் கருத்துகள் ஊறிய ஒரு தீவிரமான தொண்டர் அப்படிதான் முதல்ல அவர் அறியப்படணும் ஏன்னா அவர் தன்னை அப்படிதான் முழுமையா வெளிப்படுத்திக்கிட்டாரு இன்னொன்னு சினிமாவில் நாம் தெரிந்து கொண்ட எம் ஆர் ராதா என்பது அவரோட ஒரு ரிட்டையர்ட் லைஃப்னு அவரே சொல்றாரு சினிமா வந்து என்னோட ஓய்வு நாள் வேலை அது என்னோட பங்களிப்பு அவரோட பங்களிப்பு பூரா வந்து நாடகத்துலதான் இருந்தது நாடகத்துல தான் பெரும்பான்மையான நேரங்களில் பெரும்பான்மையான பிரச்சாரத்துக்கும் பெரும்பான்மையோட அவரை புரிஞ்சுக்கணும்னா அவர் நாடகத்தை தான் அதிகமா பயன்படுத்தி பயன்படுத்தினாரு சினிமாவில் நீ நாம் பெருமை கொள்கிற மாதிரி சில விஷயங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் கூட அவரோட நாடக வாழ்க்கையிலும் அவரோட பெரியாரோட பொது வாழ்க்கையிலும் ஒப்பிடும்போது அது ரொம்ப சாதாரணம் ஏன்னா அதற்காக வந்து கடுமையான ஒடுக்குமுறைகளை இந்திய அரசின் மூலமாக முதல் முதல் தமிழ்நாட்டில் ஒரு நாடகம் தடை செய்யப்பட்டதுன்னா அது எம் ஆர் ராதாவோட நாடகம் தான் சுந்தர இந்தியாவில இது நடந்துருக்குது இதை வந்து வெள்ளக்காரம் பண்ணல இவங்களே பண்ணியிருக்கிறாங்க என்னன்னா ராமாயணத்தை விமர்சனம் பண்ணி ஒரு நாடகம் போடுறாரு அந்த நாடகத்துக்கு வந்து தடை போடுறாங்க அப்ப பெரியார் கருத்துக்களை வந்து முழுக்க முழுக்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்ததனால் மிக பெரும் அளவுக்கு தன் தனி வாழ்க்கையில் பெரும் நஷ்டத்துக்கும் தாக்குதலுக்கும் உள்ளானவர் ராதா இன்னும் சொல்லணும்னா பெரியார் மேல அவருக்கு ரொம்ப அளவு கிடந்த மரியாதை ஏன் ஒரு சம்பவம் சொல்லணும் உங்களுக்கு அப்போ வந்து பெரியார் மேல வந்து கடுமையான புரோகத்துல இருந்தாரு மாப்போசி மாப்போசி வந்து எந்த மேடையில போனாலும் பெரியார திட்டி பேசுறது பெரியார் பற்றி மோசமான விமர்சனம் பண்றதுங்கிற முறை இருந்திருக்குது அப்போ எம் ஆர் ராதாவுக்கு இது பல நாளா உறுத்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி ஐயாவை வந்து இவர் ரொம்ப மோசமா பேசுறாருங்கிறதுன்னு அப்போ எப்பவுமே நாடகத்துல என்ன பண்ணுவாராம் எம் ஆர் ராதா வசனங்கள் முடிவு பண்ணது கிடையாது எம் ஆர் ராதோட நாடகங்கள்ல அது ரொம்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒவ்வொரு ஒரே நாடகம் ரத்த கண்ணீர் நாடகம் தஞ்சாவூர்ல நடக்குதுன்னா அங்க பேசின வசனங்களே திருச்சியில் நடக்கும்போது பேச மாட்டாராம் அப்ப அன்னைக்கு என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு அன்னைக்கு என்ன அரசியல் நிகழ்ச்சி இருக்குது அதை நாடகத்தினோட சேர்த்துப்பாரு அப்போ தஞ்சாவூர்ல ஏதோ ஒரு பகுதியில வந்து ரத்த கண்ணீர் நாடகம் நடந்துகிட்டு இருக்குது எம்ஆர்ஆதா மனசுல ஆண் மனசுல இந்த மாப்போசி மேல கடும் கோபத்துல இருக்கிறாரு அப்ப நாடகம் போய்கிட்டு இருக்கு நாடகத்துல ஒரு காட்சிங்க அந்த காட்சியில எம்ஆர் ராதாவோட அந்த நாடகத்துல ரத்த கண்ணீர் நாடகத்துல எம்ஆர் ராதாவோட அம்மா இறந்து கிடக்குறாங்க அவர் தலைமாட்டில் எம்ஆர் ராதா நிற்கிறாரு அப்போ அவர் எம்ஆர் ராதா பேச வேண்டிய வசனம் வந்து என்ன பேசியிருக்கிறாருன்னா அந்த அம்மா இறந்து போன அந்த தாயோட உடலை பார்த்து ஆர் ராதா சொல்றாரு அம்மா இன்னும் மாப்போசியே அம்மா அதுக்குள்ள நீச்சிட்டு போயிட்டே அப்படின்னு <laughs> இதுதான் எம்ஆர் ராதா அதாவது பெரியார் மேல அப்படி ஒரு மரியாதை அவருக்கு ஐயாவை பத்தி இப்படி மோசடியா பேசுறாரு ஐயாவை புரிஞ்சுக்காம பேசுறாங்களே அப்ப இவங்களை ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு கோபம் அவருக்கு வந்து அவ்வளவு கொள்கை சார்ந்து இருந்தது இப்ப இது வந்து ஒரு சின்ன சாதாரண எம்ஆர்தோட வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த விஷயம் இப்படிதான் தீவிரமா இயங்கி இருக்கிறாரு பல பேர் நாடக கோட்டைகளை கொளுத்தி இருக்கிறாங்க பல ஊர்களில் அடியால் வந்து அடிச்சிருக்கிறாங்க இதுல ராதாவோட ஸ்பெஷல் என்னன்னா அவர் இந்த அடியால் அடிச்சிட்டாங்கன்னா ஓடி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுலாம் கிடையாது அவர் களத்துல இறங்கி சண்டை போடுறது அது ஐம்பது பேர் வந்தாலும் சரி அவங்க நாடக ஆட்டில் திரட்டி வச்சுக்கிட்டு சண்டை போடுவாரு மேடையில் நடிக்கும் போதே நான் மேடையில் நடிக்கும் போது வந்து தகராறு பண்ணாங்கன்னா மேடையில இருந்து திட்டுறது அவங்கள இந்த மாதிரி துணிச்சல் வந்து எம் ஆர் ராதா கிட்ட வந்து பெரியார் கருத்துகள் மூலமா அவர் திட்டுறது அது அதனால நான் எம் ஆர் ராதாவை நீங்க சரியான உதாரணம் சொன்னீங்க எம் ஆர் ராதாவை நினைவுபடுத்தினது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராதா வாழ்க்கையில நிறைய இருக்கு அதுல வந்து தமிழ் மொழியை காட்டுமராண்டி மொழி என்று பெரியார் சொன்னதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க தயசு நம்ம இதுக்கு முன்னால சொன்னோம்ல அதான் இல்ல அதாவது வந்து நீங்க சொன்ன அப்படின்னு சொன்னா அவர் அதாவது என்னுடைய அறிவு வர அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அந்த அந்த சமயத்துல வந்து தமிழ் மொழி உணர்வாளர்கள் ஆட்சியில் இருந்திருக்கவில்லை தமிழ் மொழியை நிலைநிறுத்தக்கூடிய நிலையில் ஆட்சி இல்லை தொள்ளாயிரத்தி இல்ல இல்லைங்க சோழர் நான் இன்னொரு செய்தியை சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளா தமிழை காட்டு முராண்டி மொழின்னு பெரியார் சொன்னதை மட்டும் இவங்க அதை புரிஞ்சிக்காம அந்த ஒற்றை வார்த்தையில் அர்த்தப்படுத்தி பேசுறது இல்ல தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொன்னாருங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பெரும்பான்மையானவங்களுக்கு தெரியும் இத வந்து தமிழ் மீது கடுமையான விரோதம் கண்டவங்க கூட இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டான் தமிழை ஒழித்தே ஆக வேண்டும் தமிழர்களை ஒழித்தே ஆக வேண்டும் நினைக்கிற ராஜபக்சே கூட இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டான் ஒரு அது இயல்பு தானே நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் மொழி மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட தமிழர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவங்க கூட தமிழை காட்டு முராண்டி மொழின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பானா ஒருத்தர் தமிழை காட்டு முராண்டி மொழின்னு ஒரு தமிழர் தலைவர் சொல்றாருன்னா அப்ப அதில் என்ன எதுக்காக சொல்லியிருப்பாருன்னு சொல்லி நம்ம அதுக்குள்ள தேடி போகணும் அந்த ஒற்றை வார்த்தையை வச்சுக்கிட்டு பெரியார் முற்றிலுமாக விமர்சிக்கிறதுங்கிறது அது பகுத்தறிவு அல்ல அது நேர்மை அல்ல அது அறிவு நாணயம் அல்ல அப்போ ஒரு விஷயத்து இன்னொன்று தெரிஞ்சுங்க பெரியார் காட்டு முராண்டி மொழின்னு சொன்னதுக்கு முன்னால தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தி நுழைவு இங்க வருது இந்தி நுழைவு வரும்போது அதுவாரும் வந்து தமிழ் அறிஞர்கள் வந்து தமிழ் தான் உலகத்தின் சிறந்த மொழி தமிழ் மாதிரியான மொழியே உலகத்துல கிடையாது அது எதுக்கும் ஈடு இல்லைன்னு சொல்லி நிறைய தமிழை பற்றி புகழ் பேசுவதும் சைவ சமயத்தை பற்றி பேசுவதும் வைணவ சமயத்தை பற்றி பேசுவதுமாக நிறைய தமிழை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்காரும் பெரியார் தமிழை குறித்து பேசினதே கிடையாது ஆனால் இந்தி வந்து ஆதிக்கம் செலுத்து தமிழை ஒழித்து கட்ட வந்தும்போது முதலில் குரல் கொடுத்தவர் பெரியார் தான் இந்த தமிழறிஞர்கள் யாருமே குரல் கொடுக்கல குரல் கொடுக்கலங்கிறது மட்டும் வெட்கக்கேடு இல்லை அதுக்கு பிறகு இந்தி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள்லும் தமிழறிஞர்கள் யாரும் வந்து கலந்து கொள்ளவே இல்லை குறிப்பா மறைமலாளிகள் போன்றவர்கள் வந்து தமிழ் மீது ரொம்ப தீவிர தனித்தமிழ் மீது தீவிர பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்க வந்து இந்திய எதிர்ப்பு விஷயங்களுக்கு வரவே இல்லை பெரியார் கடுமையா பேசி பெரியார் இயக்கத்தவர்கள் கடுமையா தமிழறிஞர்களை விமர்சனம் பண்ணி இவ்வளவு நாள் தமிழ் தமிழ்னு பேசுறீங்க தமிழ் வச்சே வயிறு வளர்க்குறீங்க தமிழ்னாலே சாப்பிடுறீங்க தமிழ் தான் உங்களை வாழ வைக்குது நீங்க எப்படி இருந்துகிட்டு தமிழுக்கு ஒரு தீங்கு வரும்போது நன்றி கட்டத்தனமா பேசாம இருக்கிறீங்களேன்னு சொல்லி சத்தம் போட்டு தமிழறிஞர்களை பெரியாரும் பெரியார் இயக்கத்தோடும் வீதி கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்த பிறகுதான் இவர் பெரு நம்ம மறைமலடிகள் அவரோட மகன்லாம் உள்ள வந்து போராட்டத்துக்கு உள்ள வராங்க அப்போ அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியாரோட அண்ணன் கைதாகிறாரு பெரியார் கைதாகிறாரு பெரியார் குடும்பமே கைதாகுது பெரியாரோட இயக்கம் முழுக்க அதுல இறங்குது பட்டுக்கோட்டை அழகிரியும் திருச்சியில இருந்து சென்னை வரைக்கும் நடைபயணம் வராரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்திய எதிர்ப்புக்காக இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மொழி ரீதியான எழுச்சியை முதலில் கொண்டு வந்தவரே பெரியார் தான் யாரு காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லித்தாருன்னு பெரியார் மேல குற்றம் சொல்றாங்கல்ல அவர்தான் தமிழை இந்தியிடம் இருந்தும் தமிழை ஆதிக்கத்திடம் இருந்தும் இன்னைக்கு காப்பாத்தினவர் வேற எந்த தமிழஜனும் அதை செய்யல அது பெரிய போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கடுமையான தண்டனையின் கீழ் பெரியாருக்கு வந்து ஆங்கில அரசு சிறையில் வைக்குது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல என்ன சிறையில் வைக்கிறதுனா பிணையில் வர முடியாத அளவுக்கு ஆறு மாதம் சிறையில் வைக்குது அப்புறம் பணம் வந்து ஒரு தொகையை கட்டினா வெளியே வரலாம்னு அது ஒரு ஒரு ஒதுக்கீடு கொடுக்குது ஆனா பெரியார் வந்து புறக்கணிச்சுட்டு தன்னோட தண்டனையை முழுமையாக அனுபவிச்சுதான் வெளியே வர்றாரு இது எத்தனை பேருக்கு தெரியும் பெரியார் உண்மையிலேயே காட்டுமுராண்டி மொழி மொழி வந்து தமிழ் வந்து ஈனமானது தமிழ் மீது விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா அதற்காண்டி தன் குடும்பத்தையும் தன் வாழ்க்கையும் தியாகம் பண்ணிருப்பாரா பெரியாரு தமிழ் அறிஞர்கள் இது இன்னும் சொல்ல போனா தமிழ் அறிஞர்கள் வெட்கக்காடா வந்து அதன் மூலமாக தமிழ் மூலமாக வயிறு வளர்ப்பவர்கள் அமைதியா இருந்த போது அவர்களை இழுத்துக்கிட்டு வந்து போராடினவர் தான் பெரியார் அப்ப பெரியார நீங்க புரிஞ்சுக்கணும் இந்திய ஆதிக்கத்திலிருந்து தமிழை எப்படி காப்பாற்றணும் நினைச்சாரோ அதே மாதிரி இந்து மத ஆதிக்கத்திலிருந்து தமிழை விடுவிக்கணும்னு நினைக்கிறதுக்காக தான் காட்டுமராண்டி மொழின்னு சொன்னார் பெரியார் அடுத்து இந்து மதத்தில் மட்டுமல்ல மூட நம்பிக்கைகள் ஏனைய மதங்கள் தொடர்பாக பெரியார் இவ்வாறான ஒரு பார்வையை வைத்திருந்தார் என்று சொல்ல முடியுமா ஆ சொல்ல முடியும் இன்னொன்னு பெரியாரோட ஒரு பெரிய புகழ்பெற்ற வாசகம் இருக்குல்ல கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படிங்கிறது அந்த கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படிங்கிற வாசகம் வந்து இந்து கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு பெரியார் சொல்லல பொதுவா தான் சொல்லியிருக்கிறார் கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு எல்லா கடவுளையும் கற்பிக்கிறது முட்டாள்தனம்ங்கிறது அது வந்து அதுக்கு அர்த்தம் அப்போ வந்து பெரும்பான்மையான கோச்சிக்கிட்டாங்க இன்னும் ரொம்ப மோசமா இருக்குது இப்படி வந்து கடவுளை கற்பித்தவன் அநாகரிகமா சொல்றாரு பெரியாரு கடவுளை கற்பித்தவன் முட்டாளுங்கிறாரு இது வந்து நாகரிகமா அப்படின்லாம் வந்து அவர் மேல ரொம்ப கோவப்பட்டாங்க அப்ப பெரியார் சொன்னாரு நான் வந்து கடவுளை கற்பித்தவன் தான் முட்டாள்னு சொல்றேன் நீ தான் கடவுள் தானா வந்தாருங்கிறல்ல நீ ஏன் கோவப்படுறன்னு கேட்டார் கடவுள் வந்து கற்பிக்கப்பட்டதுன்னு அப்ப நீயே ஒத்துக்கிறியா நீ நீ கடவுள் நான் கண்டுபிடிக்கல நான் கற்பிக்கல கடவுள் தானா வந்தாரு அவர் தான் உலகத்தையே படைச்சாருன்னு சொல்ற நான் கடவுளை கற்பித்து முட்டாள்னா உனக்கு ஏண்டா கோவம் வருதுன்னு கேட்டார் பெரியார் இன்னொன்று கடவுளில் வந்து நான் கடவுளை விமர்சனம் பண்ணுவதன் மூலமாக அதன் மூலம் ஏற்படும் நஷ்டம் கடவுளோட சாபம் கடவுளோட துயரம் எல்லாம் என்னை சேரும்னா நான் கெட்டு குட்டிச்சோ வர போறேன் உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்டாரு நான் விமர்சனம் பண்றேன் கடவுளே சும்மா இருக்கா நீ யாரா அப்படின்னு திருப்பி கேட்டாரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கடவுள்ங்கிற பொது வார்த்தையில் தான் சொன்னாரே தவிர இந்து மத கடவுள் அப்படின்னு அவர் இது பண்ணல இது ஒண்ணு பொதுவாக நாத்திகர் அப்படிங்கிற முறையில பெரியார் எந்த கடவுளும் இல்லைன்னா நூறு சதவீதம் சொன்னாரு அப்புறம் வெளியில வருவோம் ஆனால் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை அவர் இஸ்லாம் மதத்துக்கு மாற சொன்னாரு ஒண்ணு இன்னொன்னு ஒப்பீட்டு ரீதியில் இந்து மதத்தை தான் மிக அதிகமா விமர்சனம் பண்ணார் இந்து உள்ள இந்து மதத்தை விமர்சனம் பண்ணார் இது ஏன் அப்படின்னு பார்ப்போம் ஒண்ணு இதுல வந்து ஜாதி ரீதியா தாழ்த்தப்பட்ட மக்களை ஏன் இதுல ஒரு இதுல ஒரு விளக்கம் ஒன்று தேவையா இருக்கிறது நாங்கள் இங்க கேட்கின்ற கேள்விகள் வந்து நேர்கள் கேட்கின்ற கேள்விகளின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கேள்விகளை முன்வைக்கின்றோம் அதாவது இஸ்லாம் மதத்துக்கு மாற சொல்லி சொன்னதாக பெரியார் கூறியதாக குறிப்பிட்டீர்கள் அப்படியானால் அந்த கொள்கைகள் சரி என்ற அடிப்படையில் பார்த்தாரா அல்லது இந்து கொள்கைகளை விட இஸ்லாம் கொள்கைகள் தரமாக இருந்ததா ரெண்டாவது சொன்ன ரெண்டாவது விஷயம் தான் பெரியார் சொல்றாரு என்ன சொல்றாரு சொன்னா இந்து மதம் வந்து நீ பிறக்கும் போதே உனக்கு சாதி நிர்ணயிக்குது ஒரு குழந்தை ஒரு இந்து தம்பதிகளுக்கு பிறக்கிற குழந்தையும் இல்ல அவங்களுக்கு இனி பிறக்க போற குழந்தை கூட என்ன ஜாதின்னு முடிவானது உலகத்திலேயே இந்த அவலம் இந்த கேவலம் இந்து சமூகத்துல தான் இருக்கு வேற எந்த சமூகத்திலேயாவது இருக்குதா ஒரு நியூக்ரோலுக்கு ஒரு கருப்பர்களுக்கு பிறக்கிற குழந்தை கருப்பர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சது வெள்ளைக்காரர்களுக்கு பிறந்த குழந்தை வெள்ளைக்காரர்கள் ஒரு மஞ்சூரியனுக்கு பிறக்கிற குழந்தை அல்லது நான் நாட்டு ரீதியாக பிறக்கிற குழந்தை அவங்க அவங்க தேசியனம்ங்கிறது முடிவானது அவங்க பரம்பரையா வர்றதுங்கிறது ஆனால் இந்த மாதிரி எந்த அடையாளங்களையும் சுட்டிக்காட்ட முடியாத ஒரு ஜாதிங்கிற விஷயம் வந்து பிறக்கும் போதே முடிவானது அப்படிங்கிறது வந்து அயோக்கியத்தனம் இருக்குல்ல அந்த அயோக்கியத்தகம் அந்த அநாகரிகம் வந்து இந்து மதத்துக்கு மட்டுமே சொந்தமானது வேற எந்த மதத்திலும் கிடையாது வேற மற்ற மதங்கள் எல்லாம் முற்போக்கானதுன்னு பெரியார் சொல்லல அவைகள் எல்லாம் இந்து மதத்தை விட பரவாயில்லன்னு சொன்னார் ஏன்னா இந்த கண்ணோட்டத்தில் தான் சொன்னார் இப்போ ஒரு இந்து மதத்தில் பார்ப்பனர்னு ஒரு சாதி உயர் ஜாதி இருக்குது அதன் கடைசி படிநிலை ஜாதி படிநிலையில் வந்து கடைசி நிலையில மனு வச்ச படிநிலை பார்த்தீங்கன்னா பார்ப்பனர் அதுக்கப்புறம் வந்து சத்திரியர் அப்புறம் வைசியர் அதுக்கு கீழே சூத்திரர் அப்படின்னு வைக்கிறார் மனு சூத்திரருங்கிறது கடைசியா வைக்கிறார் இதுல வந்து பஞ்சமர் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்ல போடுறவங்கள இந்த பட்டியலில் கூட இணைக்கல அவர் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை எந்த பட்டியலில் வச்சிருக்கிறாங்க பார்ப்பனர்கள் இந்து மதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூத்திரர்களுக்கும் ஒரு பார்ப்பன பெண்ணுக்கும் இணைந்து பிறக்கிறவர்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிங்க சண்டாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு சண்டாளருங்கிற வார்த்தை ரொம்ப சர்வசாதாரண புழக்கத்தில் இருக்குது பாத்தீங்கன்னா அது வந்து இந்த சாதிய கண்ணோட்டம் உள்ள வார்த்தை தான் இது நிறைய பேருக்கு தெரியாது சண்டாளருங்கிற வார்த்தையை தான் வந்து மனு சொல்றாரு அது வந்து ஒரு சூத்திர ஆணுக்கும் ஒரு பார்ப்பன பெண் பார்ப்பன பெண்ணுக்கும் பிறக்கிறவங்க தான் சண்டாளர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்றாரு அப்ப அம்பேத்கர் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா இதுல வந்து இதை வந்து பெண்களை குறிப்பா பார்ப்பன பெண்களை மிக கேவலமாக சித்தரிக்கிற போக்கு இருக்கு இதுல மனு ரொம்ப மோசடியா பெண்களுக்கு எதிராக கருத்து சொல்றாரு ஒண்ணு இன்னொன்னு சூத்திர ஆண்கள் மீது பார்ப்பன பெண்கள் எல்லாம் மோகம் கொண்டிருந்தார்கள்ங்கிற மாதிரியான முடிவுக்கு கொண்டு போகுது இது இதுவும் ரொம்ப அயோக்கியத்தனமா அந்த பெண்களை அவமானப்படுத்துறதா இருக்குது அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு இறுதியா இன்னொரு லாஜிக்கா ரொம்ப நெத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார் அம்பேத்கர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற சண்டாளர்கள் சொல்ற தாழ்த்தப்பட்ட மக்களோட எண்ணிக்கை பல பல லட்சம் பல கோடியில இருக்குது மனு சொல்ற பிரகாரம் சூத்திர ஆணுக்கும் பார்ப்பன பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொன்னா ஒரு பார்ப்பன ஒவ்வொரு இருக்கிற எல்லா பார்ப்பன பெண்ணுக்கும் சூத்திரர்களுக்கும் ஆணுக்குமான குழந்தை பெற்றுக்கிட்டாலும் கூட இந்த கணக்கு டேலி ஆகலங்கிறாரு அம்பேத்கர் இதுதான் இந்து சிஸ்டம் இந்த சிஸ்டம் வந்து வேற மதத்துல இல்லை வேற மதத்தின் கடைபிடிக்கிறவங்க கிட்ட வேறுபாடுகள் இருக்கலாம் சண்டைகள் இருக்கலாம் பிரிவுகள் இருக்கலாம் சிஎஸ்சி இருக்கலாம் ஆர்சி இருக்கலாம் அப்புறம் ப்ராட்டஸ்டன்ட்ல பல பிரிவுகள் இருக்கலாம் இஸ்லாம்ல தண்ணி சியோல் இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கலாம் அது வந்து சாதி ரீதியான பிரிவு இந்து மதம் வர நிர்ணயிப்பது போல் சாதி ரீதியான பிரிவுகள் அல்ல ஆனா அதனாலதான் பெரியார் என்ன சொன்னாருன்னா ஒரு இந்துவா பிறக்கிறவன் சாதி ரீதியா இருக்கிறான் அவன் சாதி ஒட்டினும் சாதியை மாத்தணும்னு சொன்னா அவன் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இஸ்லாமியா மாறிட்டான்னா அவன் இஸ்லாமியனா தான் அறியப்படுவான் அவன் பல்லனாவோ பறையனாவோ சக்கலியனாவோ அல்லது சூத்திரனாவோ அறியப்பட மாட்டான் அப்படிங்கிறது தான் பெரியாரோட பிரச்சாரம் நீங்க அது இயல்பா தெரிஞ்சது தானே இப்ப இஸ்லாமியர்களை ஜாதி இந்துக்கள் வந்து எப்படி பாக்குறாங்கிறது வேற ஒரு ஒரு இஸ்லாமியரை தான் அறியப்படுவாரே தவிர அவர் வந்து என்ன சாதின்னு அறிய அறியப்பட மாட்டாருங்கிறதுனால தான் அவர் கிறிஸ்துவ மதத்தை கூட பறந்திருக்கல ஏன்னா கிறிஸ்துவ மதத்துல கூட உங்களுக்கு வந்து Nadar Christian Vellala Christian Mudaliar Christian Chettiar Christian Dalit Christian இப்படி பிரிவுகள் இருக்குது ஆனா முஸ்லாம் மதத்துல இந்த பிரிவுகள் கிடையாது இஸ்லாமியர்கள் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது அதுல வந்து அரபு பேசுற உருது பேசுற முஸ்லீம்கள் ஒரு தமிழ் முஸ்லீம்கள் இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கிறது வேற ஆனா ரொம்ப பர்டிகுலரா சாதி ரீதியான வேறுபாடுகள் அதுல இல்லைங்கிறதுனால தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து காலையில் பல்லர் பறையரா இருந்தால் மாலை ஐந்து மணிக்கு இஸ்லாமியரா மாறிட்டானா அவர் இஸ்லாமியரா மட்டும்தான் அடையாளப்படுத்துவாரு அதனால் நீங்க இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்க வெளியேறி இஸ்லாம் மதத்து மாறுங்கன்னு சொன்னார் நீங்க இந்த சாதியம் தொடர்பாக குறிப்பிட்டபடியால் இந்த சம்பவம் செவி வழியாக நான் சிறு வயதிலே தெரிஞ்சு கொண்ட ஒரு செய்திதான் அது நிச்சயமா நீங்கள் ஆய்வு செய்தன்ற அப்படி படிப்பால் அந்த சம்பவம் உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை அதாவது உடைகள் துணிகளுடைய விலை கூடிய போது பெரியார் அவர்களிடம் அவர் கேட்டிருக்கின்றார் அதாவது அது வந்து தவறானது நீங்க கேட்கிற கேள்வி வந்து பரவலா பொய் பிரச்சாரம் மூலமாக சொல்லப்பட்டது அது பொய்யா ஒரு நாள் அப்படி அவன் பொய்யானது இன்னும் சொல்ல போனா அப்படி சாதி வரி கொண்ட சங்கராச்சாரி அப்படி சொன்ன சொன்ன ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொன்னது கிடையாது இன்றைய சூழல்ல அப்படி வந்து அப்படி அப்படி இருக்கும்போது ஒரு மக்கள் தலைவராக மக்கள் தினமும் பேசிக் கொண்டிருக்கிற தலைவர் வந்து அப்படி சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை அப்படி அவர் சொல்லவும் இல்ல அதை வந்து இட்டு கட்டி திட்டமிட்டு சொன்ன ஒரு பொய் பிரச்சாரம் அது இது மாதிரி அம்பேத்கர் மேலையும் பொய் பிரச்சாரம் சொல்லப்பட்டிருக்கு அம்பேத்கர் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக இருந்தாரு சூத்திரர்களுக்கு எதிராக இருந்தாரு அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் தான் நன்மை செஞ்சாரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாம் பண்ணாம போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரம் இருக்குது அது போன்ற ஒரு பொய் பிரச்சாரம் தான் பெரியார் மீது சொல்லப்படுற இந்த பொய் பிரச்சாரம் அது வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுக்காகத்தான் தன் பதவியை ராஜினாமா பண்றார் அம்பேத்கர் அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சார்பாக வந்து பள்ளு பறை பட்டம் போகாமல் சூத்திர பட்டம் போகாது பள்ளம் பறையன்கிற சாதி இழி ஒழிஞ்சாதான் பிற்படுத்தப்பட்ட ஜாதி இழி ஒழியும்னு தன் காலம் பூரா பேசினவர் பெரியார் ஸோ இந்த ரெண்டு தலைவர்களுக்கு சிண்டு முடிப்பதற்காக இது வேணும்னே திட்டமிட்டு பண்ற பொய் பிரச்சாரம் இது எப்படி அந்த அந்த காலகட்டத்திலே இவ்வளவு பிரச்சாரங்களுக்கு மத்தியிலே பெரியார் அவர்கள் அந்த சாதனைகளை செய்யக்கூடியதாக இருந்தது அந்த சமூக சூழல் இது வந்து இது வேற ஒரு ஆன்மீக துறையா இருந்திருந்தா பெரியார் கடவுள்கிட்ட வர வாங்கிட்டு வந்தாரு இப்ப ஒரு இருபது முப்பது நூறு வருஷம் தவம் பண்ணி காட்டுல போய் தவம் பண்ணி சிவபெருமான் நேர்ல வந்து காட்சி சேர்ந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு இது மாதிரி உன்னை திட்ட வரேன் எனக்கு ஏன்னா சிவபெருமான் அவரையே விமர்சிக்கிறது அவரையே அவரே எதிர்த்து போராடுறீங்களா வரம் கொடுத்ததா வரலாறு புராண புராண கதைகள் இருக்குல்ல அது மாதிரி பெரியார் இருந்தாருன்னு நம்ம ஏதாவது கதை கட்டி விடலாம் அப்படி கிடையாது பெரியாரோட ஆளுமை அவரோட சிந்தனை எதிலையும் சமரசம் கொள்ளாத ஒரு விஷயம் அதுதான் பெரியாருக்கும் இருந்திருக்கு அம்பேத்கருக்கும் இருந்திருக்கு அதாவது தன்னோட தனிப்பட்ட விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் தராமை தான் அவங்க வந்து தனித்து இயங்கினதுக்கு காரணம் சில பேருக்கு வந்து பெரியாரோடும் பெரிய தத்துவவாதிகள் பெரியாரோடும் பெரிய அறிவாளிகள் கூட இருந்திருக்கலாம் ஆனா அவர்கள் நேர்மையற்ற தன்மையின் காரணமாக சீக்கிரம் விளைபோகிற தன்மை ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க தனக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தன்னோட தத்துவத்தை குழி தோண்டிட்டு அது தான் கடைபிடிக்கிற கொள்கையை பின்னுக்கு தள்ளிட்டு தன்னை ஒருத்த முன்மொழிகிறான்னா அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு போகிற போக்கு பெரும்பான்மையான மக்கள் கிட்ட இருக்குது அது பெரியார் கிட்ட அது கிடையாது அவர் கொண்ட விஷயங்கள்ல இருந்து அவர் வந்து எந்த வழியிலும் பின்வாங்கினதில்லை முழுக்க முழுக்க வந்து தான் கொண்ட கொள்கைக்காக சமரசமே இல்லாம இருந்தார் இன்னும் அது வெளிப்படையா ஒண்ணு சொல்லணும்னா ராஜாஜியும் பெரியார் நட்பு அது உதாரணம் எடுத்துக்கலாம் ராஜாஜிக்கும் பெரியாருக்குமான நட்பு அல்லது ராஜாஜியோட பழக்கத்துக்கு முன்னமே பெரியார் காங்கிரஸில் இருந்தபோது இது ரெண்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியார் பார்ப்பனர்களால் மிக பெருமளவில் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவர் பார்ப்பன எதிர்ப்புங்கிறதுக்கு தன் சொந்த வாழ்க்கையிலிருந்து பெரியார் முடிவுக்கு வரல பார்ப்பனர்கள் சொந்த வாழ்க்கையிலிருந்து பெரியார் முடிவுக்கு வந்திருக்கணும்னா ஒரு தீவிரமான பார்ப்பன அபிமானியாக தான் இருந்திருக்கணும் ஏன்னா பார்ப்பனர்கள் எல்லாரும் பெரியார் ரொம்ப மரியாதைக்குரியவராக தனக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக தான் நடத்துனாங்க அவருக்கு தனிப்பட்ட முறையில் உதவியும் செஞ்சிருக்கிறாங்க காங்கிரஸ்ல இருக்கும் போதும் சரி அதுக்கு முன்னமே ஈரோடு சேர்மனா இருக்கும் போதும் சரி அப்போ வந்து ஈரோடு சேர்மனா இருக்கும் போது மொத்தம் இருபத்தி நாலு பதவிகள்ல இருக்கிறாரு பெரியார் அப்போ உள்ளார அவர் போறாரு உள்ளார போகும்போது வந்து அந்த இருபத்தி நாலு பதவிகளையும் ஒரே ஒரு பேப்பர்ல ராஜினாமா கொடுத்துட்டு வெளியே வர்றாரு பெரியார் அப்போ வந்து விஜய ராஜகோபால் ராஜகோபாலாச்சாரியார்னு ஒருத்தர் அவர் வந்து ராஜாஜி இல்ல அவருக்கு முன்னம வேறு இன்னொரு தலைவர் அவர் வெள்ளக்காரன் நாட்டில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் நீங்கள் ஈரோட்டை பற்றி தெரிவிக்கின்ற போதுதான் ஞாபகம் பெறுகிறது அந்த ஈரோட்டில் உள்ள ஈஸ்வரன் கோவிலிலே இவர் தொடர்ச்சியாக அந்த ஆலயத்தினுடைய அந்த அமைப்பிலே தொடர்ச்சியாகவே அதாவது இது இறை இதுகளுக்கு மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருந்தாலும் அதிலே தொடர்ச்சியாக பதவி வைத்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறார் பதவி வகிக்கல அது அவங்களோட குடும்ப சொத்து அது அவங்க அப்பா கட்டின கோயில் அவங்க பாரம்பரியமா பராமரிச்ச கோயில் அப்படிங்கும் போது அவங்க அப்பாவுக்கு பிறகு அவங்க தமையனாருக்கு பிறகு இவர்கிட்ட பொறுப்பு வரும்போது குடும்ப ரீதியாக அந்த கோயிலின் பொறுப்பு அவர்கிட்ட வருது அது வந்து தன் குடும்பத்தின் சொத்தாக அவர்கிட்ட ஒரு பொறுப்பா வருதே தவிர அதை வந்து பெரியார் பக்தி ரீதியெல்லாம் அதை வந்து பராமரிக்கல உதாரணத்துக்கு அதுல அதிலே முரண்பாடு இருக்கிறது என்னன்னா இப்பொழுது குளத்தூர் மணியன் அவர்களை எடுக்கின்ற போது அவர்களுக்கும் அப்படியான ஒரு பரம்பரை சொத்தாக கோயில் இருக்கின்ற போது அவர் அந்த கோயிலை விட்டு முற்றும் உள்ளதாகவே தன்னுடைய கொள்கைக்கு இது ஒத்துவராது என்ற அடிப்படையிலே அந்த பதவியிலிருந்தே இருந்தே விலகிவிட்டார் ஆனால் பெரியார் அவர்கள் கூடுதலாக சிலர் அதில் நான் கூறவில்லை பலரும் உரையாடுகின்ற போது குற்றம் சாட்டுகின்றார்கள் அதிலிருந்து வருமானம் வந்து கொண்டிருந்தபடியால் தான் அதை விட்டு விலத்தாமல் இருந்தார் என்ற அடிப்படையில் கூட சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் அவர்களுக்கு என்ன பதிலை கூறுகிறோம் இது வந்து இன்னொன்னு அந்த கோயில்ல இருந்து வருமானம் எல்லாம் வரல அந்த கோயிலுக்கு இவங்க குடும்பம் தான் வருமானம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இவங்க தான் அந்த கோயிலுக்கு அவங்க அப்பா வந்து கோயில்கள் மூலமாக பார்ப்பனர்கள் மூலமாக இந்து மதம் மூலமாக சம்பாதித்தவர் இல்லை தன் சொந்த சொத்துக்களை பார்ப்பனியத்துக்கும் இந்து மதத்துக்கும் நிறைய அளவு நன்கொடை கொடுத்தவர் அதனால்தான் பார்ப்பனர்கள் மத்தியிலும் இந்து சாமியார்கள் மத்தியிலும் அந்த குடும்பத்துக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது பெரியார் குடும்பத்தையும் அவங்க மரியாதைக்குரியதா பாக்குறதா இருந்தது அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் அவர்கள் அந்த கோயிலையும் கட்டினாங்க அந்த கோயிலுக்கு இவர்கள் சொந்த செலவில் கட்டி அதற்கான பார்ப்பனர்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இவங்க வீட்டில இருந்த விஷயங்கள் தான் போயிருக்குது அதுல வருமானம் கிடையாது ஒண்ணு இன்னொன்னு பெரியார் இப்போ அவங்க தந்தையார்லாம் போனதுக்கு அப்புறம் பெரியார் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த கோயில் பொறுப்பா இருந்திருக்கிறாரு ஒரு காலம் வரைக்கும் ஆனா இன்னொரு இன்னொரு இதுல இன்னொரு வரலாற்று ரீதியான இந்த விஷயத்தை நீங்க சொன்னது உங்களுக்கு நன்றி சொல்லணும் இன்னொரு வரலாற்று ரீதியான ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது வைத்தியநாத ஐயர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு காங்கிரஸ்காரர்களால் சொல்லப்படுற ஒரு தீவிரமான பார்ப்பன ஜாதிய உணர்வு கொண்ட ஒரு ஒரு தலைவர் அந்த வைத்தியநாத ஐயர் தான் முதல் முதலில் தாழ்த்தப்பட்ட மக்களை அழைச்சிக்கிட்டு வந்து கோயிலுக்குள்ளார மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளார போனதா ஒரு பிரச்சாரம் பண்றாங்க அது ரொம்ப பொய்யான பிரச்சாரம் உண்மையில் தாழ்த்தப்பட்ட மக்களை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ள முதல் முறையாக போனதுன்னு பாத்தீங்கன்னா பெரியார் தலைமையிலான சுயமரியாதை இயக்கம் தான் அப்போ குத்தூசி குருசாமி இவங்க எல்லாம் பெரியார்ல ஈரோட்ல வந்து ஐயா கூட தான் இருக்கிறாங்க குடியரசு அலுவலகத்துல அப்போ ஒரு முறை தாழ்த்தப்பட்ட தோழர்களை அமைப்புல இருக்கிற தாழ்த்தப்பட்ட தோழர்களையும் மக்களை மறைச்சுக்கிட்டு கோயில் கருவறை நுழைவு உள்ள போற வரைக்கும் அந்த போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க எந்த ஈரோட்டு ஈரோட்டு பெரியாருக்கு சொந்தமான அந்த கோயில்ல அப்ப பெரியார் வெளியூர்ல இருக்கிறாரு இந்த செய்தி பரவலா ஈரோடு முழுக்க பலவனதுக்கு அப்புறம் அந்த கோயில்ல அந்த ஆதிக்க சாதிகர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சுயமரியாதைக்காரர்களை எல்லாரையும் உள்ள வச்சு பூட்டிடுறாங்க பூட்டோட சாவியோட வச்சு பூட்டிடுறாங்க அந்த சாவி வந்து வேற யாருக்கிட்டையும் இல்ல உள்ள இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்து ஹலோ சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆமா அந்த சாவி வந்து ஐயா வெளியூர்ல இருக்கிறாரு அவர்கிட்ட தான் அதை அதை வெளியே கொண்டு வரதுக்கான சாவி இருக்குது அல்லது இங்க இருக்கிறவங்கிட்ட பேசி எடுக்க முடியும் அப்படிங்கும்போது ரெண்டு நாள் வந்து உள்ளாரையே வந்து சுயமரியாதை இயக்கத்தோட உள்ளாவே இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு உணவும் உடையும் வந்து கொடுத்து உபசரிச்சது வந்து பெரியாரோட துணைவியார் அன்னை நாகமியார் தான் அதை செஞ்சிருக்கிறாங்க இந்த வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம் வந்து பெரியாரோட பாரம்பரியமான கோயில்ல தான் முதல் முறையா நடந்தது ஒண்ணு இன்னொன்னு அதுக்கு பிற்பாடு எல்லாம் அதுல இல்ல அவர் வெளியே வந்துட்டாரு அதனால இதுல வந்து வருமானமோ அல்லது அவர் பக்திக்காக இருந்தாரோ அப்படிங்கறதெல்லாம் அது உண்மை கிடையாது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப பாமரத்தனமான ஒரு கேள்வி அதாவது பார்ப்பனர்களோ அல்லது இந்து மத கண்ணோட்டம் உள்ளவர்களோ பெரியார் கருத்தை மறுக்க முடியாதவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பெரியார் மீது அவதூறு சொல்றதுல எப்பவுமே அக்கறை கொண்டிருப்பாங்க தத்துவ ரீதியா அரசியல் ரீதியா அவர் கேட்ட எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாதவங்க தனிப்பட்ட முறையில் தாக்குவது நீங்க கூட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொது விஷயங்கள்ல விவாதத்தில் பண்ணும்போது உங்கள் கேள்விக்கு ஒருவரா பதில் சொல்ல முடியலன்னா அவரின் இயலாமை வன்முறையில் தான் முடியும் அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாருன்னா உங்களை அடிக்க வருவாரு அல்லது வந்து ஆபாசமான சொற்களால் திட்ட பார்ப்பாரு பெரியார் மீதான விமர்சனங்களும் அத்தகையானது பெரியார் இயக்கத்தின் மீது நடந்த வன்முறையும் அப்படியானது இது மாதிரிதான் நடந்திருக்குது பெரியார் மேல நடந்த விமர்சனங்கள் எல்லாமே அப்படித்தான் நடந்திருக்கு இவருடைய தாக்கம் அத தமிழ்நாட்டினுடைய சமூக பரப்பிலே வந்து குறிப்பாக இவருடைய தாக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறதா அல்லது வேறு மாநிலங்களை நோக்கியும் இவரது பார்வை சென்றிருக்கிறதா அதற்கான போராட்ட தாக்கம் ஆமாம் பெரியாரோட தாக்கம் பெரியார் காலத்துல எனக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில தான் பெருமளவில் இருந்திருக்குது அதுக்கு பிற்பாடு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெவ்வேறு மாநிலங்களுக்கும் அந்த கருத்துக்கள் பரவி இருக்குது இப்ப உத்தரப்பிரதேசத்துல வந்து ஐயாவுக்கு செலவு வச்சிருக்கிறாங்க ஆந்திரா சில புத்தகங்கள் ஐயோட புத்தகங்கள் வேற மொழிகளில் மொழிபெயர்த்து போயிருக்குது ஆனால் அவர் காங்கிரஸ்குள்ள இருக்கும் போதே வந்து வைக்கத்தில் வந்து தீண்டாமை எதிர்த்து மிகப்பெரிய உள்ள போராட்டம் நடத்திருக்கிறாரு அது வந்து அவரோட பொது வாழ்க்கையில் சமூகம் சார்ந்து ஒரு அவர் ஆரம்பிச்ச போராட்டத்துல சமூகம் சார்ந்து இயங்கினதே ஒரு வெளிமாநில தான் அந்த துவக்கமே இருந்திருக்குது இது மாதிரி அவரோட சிந்தனைகள் இன்னைக்கு உலகம் பூரா பரவிக்கிட்டு இருக்குது அதுல குறிப்பா தமிழகம் வந்து அவர் நேரடியா கண்டு அவரோட அவர் வந்து பணியாற்றிய களம் என்பதால் இது அவரோட வீச்சு அதிகமா இருக்குது அவரோட கொள்கைகள் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து போய்கிட்டு இருக்கு ஆனா அது போய் சேர்ற சாதனங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு இன்னும் சொல்லணும்னா இப்போ நான் இந்த டிஆர்டி தமிழ் மொழிக்கு வந்து என்னோட நன்றியை நான் முழுக்க சொல்லணும் ஏன்னா எந்த இந்த மாதிரியான மீடியாக்கள்ல வந்து ஆன்மீக கருத்துக்களை அல்லது மத பிரச்சார கருத்துக்களை அல்லது மதத்துக்கு எதிராக எதிராகங்கிற கருத்து நான் என்ன சொல்றேன்னு சொன்னா நாத்திகம் இல்லை அல்லது ஒரு முதலாளித்துவ வடிவம் பெற்ற ஒரு சீரழிவான கலாச்சாரத்தை கூட பேசுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க எல்லா மீடியாக்கள்லயும் ஆனா ரொம்ப நேர்மையாகவும் ஒழுக்கம் சார்ந்தும் பெரியார் கருத்துக்கள் நாத்திக கருத்துக்கள் ஒரு முற்போக்கான கருத்துக்களை சொல்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஆன்மீக கருத்துக்களுக்கு கொடுக்குற அனுமதி நேரங்களில் இது மாதிரியான நாத்திகவாதிகளுக்கு அல்லது முற்போக்காளர்களுக்கு கொடுத்தா இந்த சமூகம் பெருமளவில் பயனடையும் அந்த ஆன்மீக சக்திகள் தூக்கி அதாவது பிற்போக்கு சக்திகள் தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறது தான் அதோட உண்மை இதை புரிஞ்சதுனால தான் பல்வேறு விஷயங்கள் மீடிய தொலைக்காட்சி ஆகட்டும் வானொலி ஆகட்டும் பல்வேறு விஷயங்கள்ல என்னென்ன செய்திகளோ உள்ள வருது தேவையானது தேவையில்லாது தமிழருக்கு ஆதரவானது தமிழருக்கு எதிரானது எல்லாம் உள்ள வருது ஆனா தமிழர்களுக்கு தேவையான பெரியார் கருத்துக்கள் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் முற்றிலுமாக மறுக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னா அது பழமைவாதத்துக்கு எதிரானது மதத்துக்கு எதிரானது நேரடியாக கேள்வி கேட்கறது அறிவுத்துறை சார்ந்ததுங்கிறதுனால அதை யாரும் அனுமதிக்கிறதே இல்லை அந்த நேரங்களில் நீங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சதுக்கு முதல்ல ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல நீங்க அந்த ராஜி ராஜாஜி அவர்களுக்கும் பெரியாருக்கும் இடையிலான நட்புறவு தொடர்பாக கூறிக்கொண்டு வந்தீர்கள் இடையிலே அந்த அது வந்து அதை சொந்த வாழ்க்கையில் எதுக்காக அதை சொல்ல வந்தோம்னா சொந்த வாழ்க்கையில் வந்து பார்ப்பன எதிர்ப்புங்கிற ஒரு நிலைக்கு பெரியார் வருவதற்கு சொந்த வாழ்க்கை காரணம் அல்ல ஏன் காரணம் இல்லைன்னு சொன்னா அவர் தனிப்பட்ட முறையில் பார்ப்பனர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவர் தான் அந்த சேலம் சேலத்துல இருந்த ராஜகோபாலாச்சாரியாருங்கிற வந்து அதான் ராஜாஜிக்கு முன்னம் இருந்தவர்னு சொன்னார்ல அவரு வந்து பெரியார் இந்த ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வரும்போது அப்போ வந்து நீங்க போகாதீங்க ஏன் போகிறீங்க நீங்க இருந்தீங்கன்னா பெரிய பதவிகள்லாம் இன்னும் அனுபவிக்கலாம்னு சொல்லி அவர் ரயில் நிலையத்தில் வந்து பெரியார் வர வச்சு பெரியார்கிட்ட கெஞ்சுறாரு போதாதுக்கு அவரோட துணைவியார கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறாரு நீங்க யாரு பேசி அவர் மனசை மாத்துன்னு சொல்லி இதனால் பெரிய நஷ்டம் அவருக்கு உள்ளாகும் பெரிய எல்லாம் போகும் அவரோட எதிர்காலமே வீணா போகும்னு சொல்லி அந்த பார்ப்பனர் பெரியார்கிட்ட கெஞ்சி பேசுறாரு பெரியார் வந்து நான் ராஜினாமா பண்ணிட்டேன் இனி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முற்றிலுமா ஒரு அதாவது பெரியார் ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் அதான் மா ராஜினாமா பண்ணிட்டேன் இனி எனக்கு இதனால எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி எவ்வளவு பெருமை கிடைத்தாலும் அது இனி பயன்படாது எனக்கு அது விருப்பம் இல்லை ராஜினாமா பண்ணிட்டுன்னு வெளியே வராரு அப்பவும் அவர் பார்ப்பனர்கள் கொண்டாடப்பட்ட தலைவர் தான் இருந்தாரு அப்புறம் காங்கிரஸ்குள்ளார் இருக்கும்போது காங்கிரஸ்குள்ளாரும் வந்து பெரியார் வந்து பெரிய மரியாதைக்குரிய நடந்திருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு அவருக்கு பதவிகள் இருந்திருக்குது குறிப்பா ராஜாஜி பெரியாரை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு பெரியார ஒரு பெரியாரை கொண்டு வரணும் பெரியார் மையமுட்டு இயங்கணும் அப்படிங்கிறதுல ராஜாஜியோட முழு கவனம் நிறைய இருந்திருக்குது அப்பவும் பெரியார் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வருவதற்கு காரணம் என்னன்னா அரசியல் காரணம் தான் அப்ப என்னன்னா இது மாதிரி பார்ப்பன சிறுவர்களுக்கு அல்லது பார்ப்பனர்களுக்கு தனி பந்தியும் பார்ப்பனர் இல்லாத மக்களுக்கு ஒரு தனி பந்தியம்னு சொல்லி சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லப்படுற ஊவேசா ஊவேசா இல்ல வாவுசு ஐயர்னு ஒருத்தர் இதை பண்ணியிருக்கிறாரு அதை எதிர்த்து தான் பெரியார் கட்சியிலிருந்து வெளியே வர்றாரு அப்ப சொந்த வாழ்க்கையில அவர் பார்ப்பனால் கொண்டாடப்பட்ட தலைவராக இருந்தாலும் தன்னோட சுய விருப்புகளுக்கு அல்லது சுய வெறுப்புகளுக்கு மட்டும் இடம் கொடுக்காம அவர் அரசியல் ரீதியா வந்து இயங்குறதுனால தான் மற்றவர்களால் செய்ய முடியாததை பெரியாரால் செய்ய முடிந்தது அடுத்து நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே தொடர்ந்து எங்களுடைய கல்விகளை நாங்கள் இங்கே உரையாடக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது நேர்கள் அழைக்கலாம் நேர்கள் கூட கலந்து கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள் அவர்கள் கூட எந்த விதமான கேள்விகளுக்கு நீங்க பதிலளிப்பீர்கள் தானே அவர்களுடைய மதம் சார்ந்த பெரியாரியல் இப்ப நம்ம பேசணும் இப்ப பேசியிருக்கிறோம் ஓரளவு நேயர்களுக்கு புரிஞ்சிருப்பாங்க அநேகமா இதை ஒட்டி அவங்க கேள்விகள் இருக்கும் நான் நினைக்கிறேன் சரி அந்த வகையில் ஒரு சொல்லுங்க அந்த வகையிலே நேர்கள் அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் பிரான்சில் உள்ள நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் ஒன்று நாற்பத்தி எட்டு முப்பத்தி இரண்டு பதினைந்து நாற்பது பிரான்ஸ் தவிந்த ஏனிய நாடுகளில் உள்ள நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் முப்பத்தி மூன்று ஒன்று நாற்பத்தி எட்டு முப்பத்தி இரண்டு பதினைந்து நாற்பது பிரான்ஸ் தவிந்த ஐரோப்பா மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் செவர் செவர் முப்பத்தி மூன்று ஒன்று நாற்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு பதினைந்து நாற்பது இப்பொழுது இங்கே இந்த சுவிஸ் நேரத்திலே பெரியாரியல் பற்றி மதிமாறன் அவர்கள் நேரடியாக நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியினை இன்டர்நெட் ஊடாக கூட கேட்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்ல நினைக்கின்றோம் இணையதளத்தின் ஊடாக டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் ஒலி T A M I L O double L I dot com என்ற இணையதளத்தின் ஊடாக சகலரும் கேட்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் இங்கே வருகின்ற நேர்கள் கேள்வியை கேட்டதன் பின்னர் தொடர்பை துண்டிக்கின்ற போது அதற்கு ஐயா பதிலளிப்பார் என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றோம் அந்த வகையிலே இப்பொழுது வானிலைக்கு வந்திருக்கின்ற முதலாவது நேயரை சந்திக்க இருக்கின்றோம் அவர் தன்னுடைய கேள்வியை கேட்டதன் பின்னர் தொடர்பை துண்டிக்கின்ற போது ஐயா அவர்கள் பதிலளிப்பார் வந்திருக்கின்ற நேயர் உங்களுடைய கேள்வியை கேளுங்கள் வணக்கம் ஐயா நான் சுவிட்சர்லாந்து சுரேஷ் பேசுகிறேன் பெரியாரினுடைய கொள்கைகள் சமூகம் சார்ந்து இருக்கின்ற நல்ல கருத்துக்களை நிச்சயமாக வரவேற்க வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் இறை என்பது இல்லை கடவுள் இல்லை என்கின்ற கொள்கை மட்டும் கொஞ்சம் விரிசலாக எங்களுக்கு தெரிகிறது காரணம் என்னென்றால் இன்றைக்கு உலகத்தினுடைய பொதுமறையாக சொல்லப்படுகிற திருக்குறளிலேயே முதலாவது எடுக்கப்பட்டிருக்கிற அந்த குரல் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகென்றுதான் அந்த மாபெரும் இந்த உலகத்துக்கு சர்வ உலகத்துக்கும் கொடுத்திருக்கின்ற அந்த குரலை அருளிய அந்த ஞான பண்டிதன் சொன்ன ஒரு வார்த்தை அதை வைத்துத்தான் இன்றைக்கு திராவிட இயக்கங்களோ அல்லது போனால் இந்த உலகத்தில் இருக்கிற பல அறிவு சார்ந்த புத்திஜீவிகளோ எடுத்து ஆளுகின்ற ஒரு கருப்பொருளாக இருப்பது திருக்குறள் அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ஒன்று இன்னொன்று எங்களுடைய இந்து மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தியான இன்றைக்கு எங்களுடைய சித்தர்கள் ஞானிகள் சொன்ன விஞ்ஞானத்துக்கு முந்திய மெஞ்ஞானமாக இன்றைக்கு சூரியனை சுற்றி இன்றைக்கு கிரகங்கள் இருக்கின்றன என்பதை வந்து கோயிலையும் வந்து வைத்திருக்கிறார்கள் எப்படி அது அதாவது வந்து இன்றைக்கு விஞ்ஞானத்தை வந்து அன்றைக்கு மெஞ்ஞான மூலகமாக இந்த உலகத்துக்கு சொன்னவர்கள் இந்து மதத்திலே சொல்லி இருக்கிறார்கள் அது அது அன்றைய காலகட்டத்தில் பாமர மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் கொடூரமாக சொல்லியிருக்கிறார்களே அன்றி ஆனால் விஞ்ஞானம் முழுவதும் அன்று சொல்லப்பட்டு இந்தினுடைய விஞ்ஞானம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதா என்னுடைய கேள்வி நன்றி நல்ல நல்ல நன்றி நன்றி தோழர் தொடர் ரெண்டு கேள்விகளை கேட்டிருக்கிறதா நான் உணர்றேன் ஒன்று வந்து திருவள்ளுவரே கடவுள் இருக்குன்னு ஒத்துருக்கிறாரு அப்புறம் பெரியார் என்ன அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று விஞ்ஞான கருத்துக்கள் நான் நவகிரகங்களாவது ஒரு குறிப்பிடுறாரு நவகிரகங்கள் கோயில் வழிபாடுங்கிற முறையை வந்து விஞ்ஞான கருத்து தானே இன்னைக்கு ஒத்துக்கொள்ளப்பட்டது தானே அப்படிங்கிறார் ஒண்ணு பெரியார் வந்து திருவள்ளுவரே அகர முதல் எல்லாம் ஆதி பகவன் சொல்லியிருக்கிறாரு ஆதி பகவன் யாருன்னு சொன்னாரா பெரியார் இவர் திருவள்ளுவர் தன்னோட எல்லா குரல்கள்ல எங்கேயுமே ஆதி பகவன் சிவன்னோ ஆதி பகவன் பெருமாள்னோ ஆதி பகவன் இயேசுன்னோ அவர் எங்கேயுமே அல்லது இயேசு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை அவருக்கு அது முந்தைய காலம் இந்து கடவுள்கள் யாரையுமே அவர் ஐடென்டிஃபை பண்ணல ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வியும் நீங்க கேட்டுக்கோங்க அல்லது திருவள்ளுவரை கொண்டாடுகிற எல் திருவள்ளுவரையே சொல்லிட்டாருன்னு சொல்ற நீங்க திருவள்ளுவர் சொல் திருவள்ளுவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்கள் பின்பற்றுகிறீர்களாங்கிறது இன்னொன்னு ஆதி பகவன் மட்டும் சொன்னாரு நீ